இசை பதிகங்கள் சித்தாந்த பாடங்கள் ஆகியவற்றை பொறுமையுடன் செயல்படுத்தி சிவனையை வளர்த்து வருகின்ற ஐயாவின் ஆகிய உங்களை வழங்கி வருகின்றேன் நாம் உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்தை திருவருள் நமக்கு உணர்ச்சியாகவே முழுமையாக பார்த்தோம் அதன் பின்னர் நேற்றைய தினம் உலக தோற்றம் என்ற முதல் காரணத்தை ஒழியது என்றும் அந்த மாயை என்று சுத்தமாய அசுத்தமாய என்ற இரண்டு பகுதிகளாக இருப்பதையும் அந்த சுத்தமாயிலிருந்து அசுத்தமாயிலிருந்து தோன்றக்கூடிய தத்துவங்களையும் நாம நேற்றைய ஒருவரே விரிவாக பார்த்தோம் இன்றைய ஒருவரே கண்மம் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கண்ணாவளம் பற்றி நாம் விரிவாக விளக்கமாக பார்க்க வேண்டும் நம்முடைய சைவ மரங்கள் மூன்று சொல்வார்கள் ஆணவம் கண்மம் மாயை அவற்றுள் ஒன்றாக இருப்பதுதான் கண்மம் நம் வீட்டிலே குழந்தைகளுக்கு இந்த மும்மரங்களை பற்றி நாம் எளிதாக அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கின்றது என்னவென்றால் நம் குழந்தைகளை நாம் திருக்கோயில் வழிபாட்டிற்கு அழைத்து செல்கின்றோம் அவர் திருக்கோயில் வழிபாட்டிற்கு அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் தெரியாத பெரியவன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இதுவரை நாம் சொல்லவில்லை என்றால் இது என சொல்ல வேண்டும் பிரகாரத்திலே தட்சிணாமூர்த்தி பெருமான் எல்லா சிவாலயத்திலும் கண்டிப்பாக இருப்பார் சாமூர்த்தி பெருமான் காட்டுகின்ற அந்த திருப்பை முத்திரையை சின்முத்திரை என்று சொல்லி அதிலே நீக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த மூன்று இரண்டு தான் மும்மாலங்களை குறிப்பிட்டன என்று இப்படி ஒரு தெய்வ திருமையை இடமாக வைத்து சொன்னோம் என்றால் அது எளிதாக புரியும் ஈட்டப்பட்ட மூன்று விரல்களும் மும்மானங்கள் சுருகன் உயிராகிய நாம உயிர் ஆன்மா என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நாமதான் அந்த சுற்று நம்மளை தான் அந்த சுற்றுகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நாம உயிர்கள் உயர்வு நம்மை தான் அந்த சுற்றுகள் குறிக்கிறது பெருமிதம் சிவத்தை குறிக்கிறது நாங்கள் சுற்றுகளாக இருக்கின்ற சுற்றுகளாக குறிக்கப்படுகின்ற நாம மும்மலங்களையும் விட்டு சிவத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்ற போதனையை தான் அந்த போதனையை சொற்களால் சொல்லாமல் திருக்கை முத்திரையாலே கிருஷ்ணாமூர்த்தி பெருமான் காட்டுகின்றார் ஆகவே அந்த தென்முக கடவுளை நாம் எப்போதும் நினைவில் கொண்டோம் என்றால் அந்த சின்முத்திரை நம்முடைய அவர் காட்டுகின்ற சின்முத்திரையும் நமக்கு நினைவில் வரும் சின்முத்திரை சின் என்றால் அறிவு ஞானம் அறிவு அறிவு அறிவை சித்து என்பார்கள்

அது உருக்களையாக வரட்டும் நம்ம உறுதிப்படுத்திக் ஆக ஞான முத்திரை என்பதிலே இந்த சந்தேகம் இல்லை ஞான முத்திரை தான் ஞானத்தை நமக்கு தரக்கூடிய முத்திரை ஆகவே அந்த பெருமானை நாம் ஒருபோதும் மறவாமல் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருமாவளவனை ஆதீனத்தில் கவிராற்றில கட்சியை முடிவு பெருமான் பாடியிருக்கிறார் சின்முத்திரையினுடைய தத்துவ பொருளை அவர் அந்த பாட்டிலே சொல்லியிருக்கிறார் மும்மலம் வேறுபட்டு ஒழிய மும்மலங்களும் வேறு சிம்முத்திரையின் பொருளை அப்படி பாட்டாகவே சொல்றார் மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் மொய்த்து உயிர் அது மாதிரி உயிரானது மொய்த்து திருவடிய போய் மொய்க்கிறான் மலரிலே தேனை உண்ணும் பொருட்டு வண்டுகள் அந்த மலரை மொய்க்கும் அது மாதிரி திருவடியிலே சிவானந்தத்தை அனுபவிக்கும் பொருட்டு அந்த பக்குவ உயிர் பக்குவ அண்ணமானது திருவடியிலே முடிக்கின்றது விட்டு விட்டுவிட்டு முடிக்கின்றது உம்மனம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மர தானினர் அடங்கும் உண்மையை சிவபெருமானுடைய திருவடிகளிலே அடங்கும் உண்மையை மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மர தானினர் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய கைமலர் அவருடைய கையை கைமலர் போன்று இருப்பதனால கைமலர் என்கிறார் கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அழகு உடம் சிந்தியாதரோ கடைசியில் பார்த்தா அரோங்கிறது அசைச்சோல் அதுக்கு பொருள் இல்லை செம்மலை அழகு உளம் சிந்தியான் அந்த சிம்முத்திரையை காட்டிய அந்த செம்மலை தவிர என் உள்ள வேறு எந்த பொருளையும் சிந்திக்காது வேறு எந்த பொருளையாக சிந்தித்தால் அது மும்மன சார்பு மும்மனத்தை விட்டு ஒரு திருவடி சிந்திக்க வேண்டும் இப்போது நமக்கு சில ஐயப்பாடுகள் வரலாம் என்னவென்றால் உயிரானது மும்மரங்களையும் விட்டு சிவபெருமான் திருவடியை சேர்கின்றது என்றால் அது முக்கிய நிலை அந்த நிலை இப்போதைக்கு உடனடியாக நாம் அடையக்கூடிய நிலை அல்ல அது நம்முடைய முடிவான லட்சியம் அதை நோக்கி ஒரு பெரிய நீண்ட பயணத்திலே நாம் இருக்கின்றோம் அப்போ இந்த சின்முத்திரை வந்து நமக்கு நாம பின்பற்றுவதற்குரியதா இந்த சின்முத்திரை சொல்லக்கூடிய அந்த பொருளானது நாம பின்பற்றுவதற்குரியதா சந்தேகம் நம்மை பொறுத்தவரை திருவடி சேதனாகிய அந்த முடிவான முத்தியை இப்போது நாம் அடையவில்லை உடனடியாக அடைய முடியாது என்றாலும் நம்மை பொறுத்தவரை திருவடி சிந்தனை என்பது நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா அந்த திருவடி சிந்தனையிலே உலகத்தை நினைத்தால் மும்மலகத்தோடு நம்ம தொடர்பு கொண்டு இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு புரிய மும்மலங்கள் நமக்கு தெரியும்படியாக இல்லை அவை நுட்பமானவை காட்சியாளையால் அறியப்படாதவை ஆகவே இந்த மும்மானத்தோடு நம்ம தொடர்பு கொண்டு போவதற்கு அடையாளம் என்னன்னா உலகப்பற்று நமக்கு இருக்கின்றது என்றால் நமக்கு மும்மன சார்பு இருக்கின்றது அந்த உலகப்பற்றை எந்த வழியிலும் அடையலாம் நல்ல வழி தீய தான் பார்க்க வேண்டாம் நமக்கு எது ஆசைப்பட்டதோ அதை எந்த வழியிலும் அடையலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாம அவனுக்கு மும்மால சார்பு ரொம்ப அழுத்தமா இருக்குது வழியில அதை நேர்மையான வழியில நாம நம்முடைய உலகம் பற்ற நாம அடையணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவன் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது அவன் உலகத்தை சிந்திப்பதை விட சிவத்தை தான் மிகுதியாக சிந்திக்கின்றான்னா அவன் உம்மலை பற்று இன்னும் குறையாது சிவம் ஒன்றையே சிந்திக்கின்றான்னா உமலை பற்று அவனுக்கு அநேகமாக நீங்கும் நினைக்கு வந்துவிட்டது அப்ப சுவாமியே குருவா இருந்தவர்கள் வந்து நீக்கிடுவான் நம்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் இவனுக்கு தந்து விடுவோம் இவன் என்னை அழைப்போடியான் என்று எதிர்படுமே அப்படின்னு அப்ப சுவாமிகள் போடுவோம் இவன் என்னை அழைப்பதை என்ன அழைப்பதை நிறுத்தவே மாட்டான் கொடுக்க என்னை அழை விடாமல் அழைத்து கொண்டே இருக்கிறான் அழைப்பு ஒழியான் என்றால் என்னை அழைப்பதை இருந்து நீங்க மாட்டான் அழைத்து கொண்டே இருப்பான் சிவனும் நாமம் தனக்கே உடைய திருமேனியமான் அவன் தனையான் பவனனும் நாமம் பிடித்து தெரிந்து பல்வாறு அடைத்தான் பவனனும் நாமம் பிடித்து பிரபாய தேவாய நம பிரபாய தேவாய நம முதலான நாமங்கள் இந்த நாமங்களுக்கு என்ன சிறப்புன்னா பெருமானுடைய அச்ச முகூர்த்தங்களை குறிக்கின்றது இளம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா இந்த அட்ட மூர்த்தம் எட்டு மூர்த்தி எட்டு வடிவிலே பெருமான் இருக்கின்றனவா திருமொழிகள் எத்தனை இடங்கள் வருகிறது அந்த நீ நிலமயமாக நிலத்தை வடிவம் கொண்டு இருக்கின்ற போது ஒரு திருநாமம் நீர் வடிவில் தான் ஒரு திருநாமம் அப்படி எட்டு வடிவுமே எட்டு திருநாமம் அதாவது பவாதி நாமங்கள் அந்த நாமங்களே அவர் பெருமான் குறிப்பிடுகிறார் அவர் தனையான் கவனனும் நாமம் பிடித்து தெரிந்து பல்கால் அழைத்தார் இவன் என பல்கால் அரைக்கோடியான் என்று எதிர்கொள்ளும் இவன் அழைத்துக்கிட்டே இருக்கான் விடமாட்டான் அவங்களுக்கு என்று சுவாமியே என்னவனால் எதிர்கொள்ளும் ஆகவே சிவசிந்தனை செய்யும் போது அஞ்செழுத்து அனுஷ்டானத்தில் நம்ம அவங்களுக்கெல்லாம் பெரிய பாவனை இதெல்லாம் காலையில் அனுஷ்டானம் பண்ணுறோம் சிவபூஜைகள் சிவபூஜை செய்வார்கள் அப்போது தட்சிணாமூர்த்தி பெருமானது பெருமானை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு டாக்டர் சிம்மூத்திரை நினைத்துக் கொள்ள வேண்டும் அதை தவிர வேறு ஒன்றையும் நினைக்க மாட்டேன்னு கட்சி மொழியில் உறுதியாக சொல்றார் அது அவருடைய பெருநிலை உம்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ்நிலர் அடங்கும் உண்மையை கைமல சாட்சியில் சதுவ நல்விய செம்மலை அழகு உளம் சிந்தியாவது அதோ என்பது பற்றி உங்களுக்கு பாக்கியதான் அவருடைய ஆதீன மகாபத்மான் மீனாட்சி திறப்பிள்ளை அவர்கள் எப்படி திருவாவூரை ஆலயத்தை பற்றி அறிந்து அந்த ஆலயத்தில் வந்து புலவராக சேர்ந்தார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய அருமை மாணாக்கர் மகா மகோபாத்தியாய டாக்டர் பூவேசா அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர்கள் தன்னுடைய ஆசிரியரின் வரலாற்றை ஒரு நூலாகவே எழுதியிருக்கிறார்கள் மகாவித்வான் சரித்திரம் மகாபகவான் சரித்திரம் என்ற அந்த நூலுக்கு பெயர் அதிலே குறிப்பிடுகிறார் திருவானைக்கா தலத்திற்கு மகாபகவான் அர்த்தம் திருவானைக்காவிலே திருக்கோயில் தரிசனம் செய்திருக்கிறார் அந்த திருக்கோயில் அலுவலகத்திலே அந்த திருவானைக்கான தரம் குறித்து கச்சேப்ப முனிவர் அவர்கள் இயற்றிய திருவானைக்கா புராணம் என்ற நூலை பார்த்திருக்கின்றார் அதில் உள்ள பாடல்களை எல்லாம் படித்திருக்கின்றார் அவர் சிறந்த அறிஞர் வாய்ப்பேன் அவருக்கு இல்லாமலே அந்த பாடல்கள் நன்றாக விளங்கின ரச்சியப்பு முனிவருடைய அந்த கவிதை திறன் அவருடைய சைவ சமய நூல் புலமை சைவ சித்தாந்தத்திலும் அவருக்கு புலமை சைவ வழிபாட்டு கிரியைகள் குறித்தும் நல்ல புலமை சரிய கிரிய யோக ஞானம் நான்கு துறைகளிலும் கட்சியை இருக்கிற புலமையும் தமிழ் மொழியில் அவருக்கு இருந்த மிகச்சிறந்த ஆளுமையையும் இது போன்ற பிற நலன்களையும் மிகவும் அவர் கவலைப்பட்டார் கட்சிய முனிவர் யார் என்றால் ஆதரித்த முடி கொண்டவராக இருந்தவர் கட்சிய முனிவர் காலம் ராமசுவான் காலத்திற்கு மிகவும் உட்பட்ட காலம் ஆனாலும் இப்படிப்பட்ட முனிவர் பெருமான் இருந்தவன் அதிகம் திருவாவூரை ஆதரிக்கும் அப்போ தமிழறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் சைவ அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் சிவபக்தியை குருபக்தியை எல்லாம் வளர்த்துக் கொள்வதற்கும் திருவாவூரை ஆலயம் தான் உகந்த இடமா இருக்குது ஆகவே நாம் அங்க செல்வோம் என்று சொல்லி திருவாவூரை ஆலயத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லி ஓவிய சாவர்கள் அந்த ராமூர்த்தி பெருமான் தன்னுடைய திருப்பி சிம்முத்திரையிலே நாம் நீக்கிக் கொள்ள வேண்டிய மும்மலங்களையும் குறிப்பிடுகின்றார் ஆணவம் கர்மமா அதுல மாயை பற்றி நேற்று பார்த்தோம் இது தன்மம் பற்றி தன்மத்திற்கு வேற வேறொரு பெயர் தான் வினை என்பது வினை என்றாலும் தன்மம் என்றாலும் வடமொழியிலே கர்மா என்று சொல்வார் கர்மா என்பது தமிழ் வழக்கிற்கு ஏற்ப கருமம் என்று எழுதப்படும் கருமம் அந்த கர்மா அங்கு கருமம் எழுதப்படுது கர்மா என்பது கருமம் எப்பவுமே நமக்கு ஏதாவது பிடிச்சலைன்னா கருமம் அப்படின்னு சொல்லுவோம் கருமம் பிடிச்சிட்டானே அப்படின்னு கருமம்னா ஏதோ ரொம்ப தாழ்வானதுன்னு கருமம்னா என்ன வினைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அந்த இடத்துல என்ன வருத்தப்படுறோம்னா நம்ம வினை இப்படி அமைஞ்சு போச்சு அப்படிங்கிற வருத்தத்துல கருமம் அப்படிங்கிறோம் ஆனா கருமம் என்ற சொல் வினை என்றுதான் பொருள் நேற்று திருவருட் பயின்ற ஒரு பொருள் சொன்னாங்க இல்லையா ஆறு பொருள்கள் அனாதரித்த பொருள்கள் அப்படின்னு சொல்ற குரல் ஏகன் அநேகன் இருள் கருமம் என்றுதானே சொல்கிறார் இங்க எதையாவது ஒன்று கொண்டா கருமம் சொல்றாங்க இல்ல இந்த கர்ம வளத்தை தான் கர்மம் என்று சொல்றேன் நாம அந்த கர்மம் என்பதை ஒன்று கொண்டு சொன்னதுக்குரிய ஒரு வழக்கத்தை வச்சுட்டோம் வேற ஒன்றும் இல்லை ஆக அந்த கர்மா என்பது கர்மம் என்று சொல்லப்படும் தர்மம்னு சொல்றோம் தர்மத்தையே என்ன சொல்லுவாங்க தன்மம் அது நூல்கள்ல தான் பார்க்கணும் பேச்சுலகிற யாரும் தர்மம்னு சொல்றதில்லை தர்மம் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் ரூணா போட்டு தர்மம் தான் சொல்லுவோம் ஆனா நூல்களில் பார்த்தோம்னா தன்மம் சித்தியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்மம் அதர்மம் அப்படிலாம் வரும் தன்மம் என்பது என்ன தர்மம் தான் அதர்மம் என்பது என்ன அதர்மம் தான் ஆகவே அந்த ரெண்டு சொல்லியும் போட்டு சொல்லலாம் அது தமிழுக்கு தமிழில் பயன்படுத்தும் போது அப்படி நம்ம சொல்றோம் அது மாதிரிதான் தர்மம் என்பதை தர்மம் என்று சொல்றேன் தனித்தமிழில் சொல்லும்போது வினை என்று சொல்கின்றோம் வினை வினை ஊழ் என்று சொல்கின்றோமே அப்படின்னா அது அந்த வினையின் வகைகளிலே ஊழ் என்பது வருகின்றது அது என்னவென்று நாம் பார்க்கலாம் இந்த கண்ம மரத்தினுடைய வேறு பெயர் கண்மம் கர்மம் வினை இப்படின்னா வேறு பெயர்கள் அவன் கர்மம் வினை இதெல்லாம் பெயர் வைக்கிறாய் மும்மனங்களிலே ஆன்ம மலம் ரொம்ப சூக்கமானது அதை நாம் அறிந்து கொள்வது அறிந்து நூல்கள் நம்ம தெய்வத்தாத வகுப்பரமத்த மனமாக கவனித்து கடைவிடைகளோடு கருதுகிற விளக்கங்களை எல்லாம் மனம் கொண்டு சிந்தித்தால் ஆனவ மலம்னு ஒன்று ஒன்று உண்டு நம்ம உயிர் உணரலாம் இந்த கண்மமரம் மாயா மரம் ஆணவ மரத்தை விட கூலமானவை ஆணவ மரம் அப்படி ரொம்ப அதிசூக்கமாக இருப்பதனாலதான் வேற எந்த சமயத்திலும் ஆணவ மரம் என்ற கருத்தை பேசப்படவில்லை ஏன்னா அது தன்னையும் காட்டாத மரம் மரம் என்று மட்டும் சொன்னாலே அது அதைத்தான் குறிக்கும் தலைமையானது தலைமையானதுன்னா ஏதோ அதை நம்ம போற்றி குறிக்கிறோம்னு அந்த அர்த்தத்தை சொல்ற தீயவற்றுள் தலைமையானது ஆனால் கண்மமரம் மாயாமரம் மரத்தை நோக்க தூரமானவை மாயாமரத்தை நம் பொறிகளாலே அறியலாம் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் நேற்று ஒரு நண்பர் கேட்டார் மாயேயம் என்பது என்ன என்று கேட்டார் இந்த மாயையிலிருந்து தோன்றக்கூடிய காரியங்களுக்கு தான் மாயேயம் என்று பெயர் மாயையிலிருந்து தோன்றக்கூடிய காரியங்களை மாயா காரியங்கள் என்று சொல்கின்றோம் அந்த மாயா காரியங்களுக்கு தான் மற்றொரு பெயர் மாயேயம் அது சித்தியார் அழகா குழந்தை மாதிரி குழந்தை குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கிறது மாயையின் காரியத்தை மாயேய என்றும் மாயையின் காரியம் தாப்பா மாயேய மறந்து அப்ப மாயையின் காரியம் என்ன மாயிலிருந்து தோன்றக்கூடிய கண்ணு கரண புவன போகம் உடல் கருவி உலகம் அனுபவப்படும் பொருள் இது சுருக்கமா சொல்வது மாநிலத்தில் தோன்றக்கூடிய எல்லா காரியங்களையும் கழுதி சொல்லணும்னா நேற்று பார்க்க ஆறு அத்வாக்கள் சொல்லுலகம் மூன்று பொருளுலகம் மூன்று ஆறு அத்வாக்களும் மாயா காரியம் அவைதான் மாயேயம் அந்த மாயேயம் தூளமா இருக்கு பாருங்க ஏன் ஊனங்களாகிய உலகங்களோட நம்ம வசிக்கிறோம் தனுவாகிய உடம்பை கொண்டிருக்கின்றோம் தனு நம்மால் அறியப்படுகிறது இதோட கரணங்கள்லாம் அறியப்படுகின்றன நம்ம வசிக்கின்ற கோணங்களை பார்க்கின்றோம் போகங்களை எல்லாம் அறிந்துதான் அனுபவிக்கின்றோம் ஆகவே மாயையானது ஸ்தூலமானது உதற்காரணமான வந்து அகலமாக அறிய முடியல ஆனா மாயையின் காரியங்கள் கூடமாக இருக்கின்றது கண்மமும் அப்படித்தான் கண்மத்துல நாம இதற்கு முந்தைய பிறவிகளை என்னென்ன வினை செய்திருந்தோமோ அந்த வினைகள் தான் சுக்கமானவை அவை நமக்கு தெரியாது ஆனா அவை அனுபவத்துக்கு வரும்போது அந்த இன்பம் துன்பம் நம்மால் நன்றாக அறியப்படுகின்றது அதை வச்சு முன்வினையை உய்த்துணர்றோம் ஏதோ ஒரு முன்னை நல்வினை இருக்கு அதனாலதான் இந்த இன்பம் வந்தது போல முன்னை தீவினையினால ஏதோ ஒரு துன்பம் வருகிறது போல என்று சொல்லி நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை வைத்து அந்த முன்வினையை அனுமானம் செய்து கொள்ளலாம் ஆரம்பம் போல ரொம்ப சூப்பமாக இல்லை ஆகவே மடம் நம்முடைய வாழ்வியலோடு இரண்டாக கலந்தது கண்மமடத்தை பற்றி நாம போது நம்ம வாழ்வியலை நன்றாக புரிந்து கொள்ளலாம் அதோடு நேற்று படித்த மாயாமன செய்திகளை இணைத்துக் கொண்டால் நம்ம வாழ்வியல் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்முடைய சைவ சமயம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் இந்த கண்மமாகிய வினை உள்ளது என்பது ஆன்மாக்களாலே செய்யப்படுவது நல்ல முறையில் செய்யப்பட்டால் நல்வினை தீய முறையில் செய்யப்பட்டால் தீவினை ஆகவே இந்த நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் ஆன்மாக்களால் செய்யப்படுபவை செய்வினை என்று சொல்லப்படும் செய்வினைன்னு ஒரு வினைத்தொகையா சொல்றேன் அவ்வளவுதான் செய்வினை செய்யப்படும் வினை கீழே சொல்ற மாதிரி செய்வினை அந்த பொருளை சொல்றாரு செய்வினை அது வேறு செய்யப்படும் வினை செய்வினை செய்யப்படும் வினைகள் நல்வினை தீர்வினைகள் உண்டு நல்வினை தீவினையை ஒத்துக்கொள்ளாதவர்களும் இருக்கின்றார்கள் நல்வினை என்று ஒன்று உண்டு தீவினை என்று ஒன்று உண்டு அப்படி ஒத்துக்கொண்டால் நல்வினைக்கு பயனாக இன்பம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளணும் தீவினைக்கு பயனாக துன்பம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளணும் இந்த கருத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்கள் இந்த காலத்துல இல்லை எல்லா காலத்திலையும் இருக்கின்றார்கள் அதான் ஒரு சங்க புலவர் ஒரு அரசனுக்கு அறிவுரை போடும்போது சொல்லுவாங்க நீ யாரு கூட சேரக்கூடாது தெரியுமா நீ எப்படிப்பட்டவர்கள் உனக்கு ஆலோசனைக்கு வச்சுக்க கூடாது தெரியுமா நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்பதற்கு இனநாகிரியர் இந்த தான் சங்கத்தமிழ் சொல்றாரு என்ன பொருள் அப்படின்னா நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும் தீயது செஞ்சா நமக்கு தீமையே விளையும் என்பதை ஒத்துக்கொள்ளாதவர்களை நீ உனக்கு சுற்றமாக இனமாக வைத்துக் கொள்ளாதே அவர்களை நீ உன்னுடைய ஆலோசனைக்கு வைத்துக் கொள்ளாதே அவர்கள் சொல்றபடி நீ ஆட்சி செஞ்சா ஆட்சி வீணாக போயிடும் புலவர் மன்னனுக்கு அறிவுரை கொடுக்கிறார் நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்பாருக்கு இனமாகியர் அவர்களை இனமாக வைத்துக் கொள்ளாத நட்பாக வைத்துக் கொள்ளாத அதான் திருக்குறளின் ஒரு அதிகாரம் சிற்றினம் சேராமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது சிற்றினம் சேராமை அதுல என்ன ஒரு வியப்புன்னா பெரியோர்களோடு சேர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கிறார் பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது அதெல்லாம் அறிவில் சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்த பெரியவர்களை நாம நமக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள கூட தான் பழகுறாங்க பெரியவங்க கூட போய் என்ன பேர் பழகுறது அவங்க எல்லாரும் சொல்லி போராடிட்டு இருப்பாங்க அவர்களாம் வந்து பேசிட்டாங்கன்னா சரி மாட்டிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதான் இதுல நாமளா போய் அவர்கிட்ட பழக முடியும் என்றெல்லாம் நினைக்காமல் பெரியவர்களை எப்போதும் நாம துணையாக கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி பெரியாரை துணை போடல் ஒரு அதிகாரமே செஞ்சிருக்கிறார் அந்த அந்த அந்த துணை தான் வலிமையில் தான் சிறந்த வலிமையில் சொல்றார் பெரியாரை துணை போடல் சொன்னா போதாதா பெரியாரை துணை போனா மட்டும் போதாது சிற்றினத்தோடு சேராம இருக்கணும் சிற்றினம்னா என்ன நம்மளோட வயிற்று குறைஞ்சவங்க அப்படி அல்ல சிறுமையான செயல்களை செய்பவர்கள் அவர்களை சிற்றினம்னு குறிப்பிட்டார் அவர்கள் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியவரோட சேரணும்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு சிற்றினத்தோடு சேரக்கூடாது இன்னொரு அதிகாரம் தனியா சொல்றாங்க பாருங்க அந்த இடத்துல ஆசிரியர் பரிமையை நடக்கார் அவர் அதிகாரத்துக்கும் பொருள் எழுதுவார் பொருளுக்கும் பொருள் எழுதுவார் அந்த அதிகார தலைப்பு இருக்கிறதுலே அதுக்கும் பொருள் எழுதுவார் இப்போ சிற்றினம் சேராமை அப்படின்னா என்னங்கிறது தாமாக ஒரு தம் வார்த்தை எதுவும் எழுதாமல் இந்த சங்க பாடல்கள் வரும் புறநானூற்று பாடல் அதை அப்படியே தந்து விட்டார் சிற்றினம் சேராமை சிற்றினம்னா யாரு சிற்றினத்தை கூட சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க சிற்றினம்னா யாரு நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்பார்க்கு இல்லை என்பார் அவர்கள் தான் சிற்றினம் அப்படி எவ்வளவு அருமையா இருப்பார் உலகாயுதர்கள் உலகாயுத சமயத்தில் தான் நல்வினை தீவினை என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது நல்வினை செய்தால் இன்பம் தீவினை செய்தால் துன்பம் அப்படின்னா எந்த நியதியும் கிடையாது சந்தோஷமா இருக்கணும் இல்லையா வலிமை உள்ளவன் அடுத்தவர்களை அகற்றி ஆண்டு ஒடுக்கி அடுத்தவர்களுடைய உடைமைகளை பறித்து வேண்டுமானோ சந்தோஷமா இருக்கலாம் அது அவன் திறமை என்பது உலகாய நன்றி செஞ்சா ரொம்ப முதலும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கோழைகளுடைய கருத்து கோழை மானுடர் தீது என்று சொல்லக்கூடியவை கொலை கடவு என்பார் கோழை மானுடர் தீது என்னும் கொலை கடவு கொலை கடவு தான் தீமை தீமையாக சொல்லுவாங்க யார் சொல்லுவா கோழை மனிதர்கள் சொல்லுவார் கோழைகள் பயந்து பயந்து நடுவீர்கள் இது பாவம் செஞ்சா தீமை வந்துருப்பான் எந்த ஒரு பொல்லாத நெறியினை காட்டுகிறது உலகாயுதம் அதனாலதான் எல்லா சமயவாதிகளும் உலக உலகாயுத நெறியை கண்டிப்பார்கள் கண்ணிகளில் லோபாதி பாரன் பேய் பிடித்திட தரணி விசை லோகாயுதன் சமயங்களை தாராமல் என்று தாய்மான சுவாமிகள் பாடுவார் எப்படினாலும் வாழலாம் இன்பமா வாழணும் அதுதான் முக்கியம் என்று சொல்லும்போது அது கேட்ட மாத்திரத்தில் ரொம்ப கவர்ச்சியான கருத்தா இதுதான் போது அந்த கவர்ச்சி எதை பற்றி போன்றது என்று சொன்னால் படம் எடுத்து ஆடுகின்ற நாகத்தின் கவர்ச்சி போன்றது நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுனா அது ஒரு அழகு இருக்கதான் தெரியும் அது ஏதாவது திரையில பார்த்துட்டு இருக்கான் அதுவே காண முடியல நம்ம அதையே வாயா கேமரா தெரிஞ்சுக்கணும் அழைச்சி ஓடுறது வளர்ந்து ஆடுகின்ற நாகத்திற்கும் ஒரு கவர்ச்சி இருக்கலாம் ஆனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவு கொடிய விஷயம் அதுபோலத்தான் இந்த உலகாயுதம் இதை சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்ட மாத்திரத்துல கவர்ச்சியா இருக்கலாம் அது கொடிய பாம்பை போன்றது இந்த உலகாயுதம் லோகா எனும் ஒன்றிய பாம்பின் கலாவேதத்தை கடுவிடமே அதில் பெருமாயை இணைப்பத சூழவும் என்று போற்றுகிற அவரையே மணிவாசக பெருமான் பாடியிருந்தார் மணிவாசக பெருமான் தான் உலகாயுத நெறியினை பாம்பு உலகாயுத நெறி பாம்பு போன்றது என்று ஒப்புமை கூறினார் மற்றபடி சிந்தனை வளத்திலே சிறந்த எல்லா சமயங்களும் நல்வினை தீவினை என்ற பாகுபாட்டை வலியுறுத்தினர் நிறைய சமயங்கள் நாட்டில் இருக்கு இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் இருக்கின்றன வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த சமயங்கள் இருக்கின்றன எல்லா சமயங்களுக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது கொன்று வேறுபட்ட கொள்கையா இருக்கின்றது ஆனா எல்லா சமயங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கை உண்டு என்று சொன்னால் அது தீவினையை விளக்கி நல்வினையை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம சைவத்துல நல்வினையும் செய்யாம சிவபுண்ணியமா செய்யணும்னு சொல்றாங்களே அப்படின்னா அது ஒரு பக்குவம் வந்த நிலை குறைஞ்சபட்சம் நல்வினையாவது செய்யணும் நல்வினையை செய்து பழகியவர்கள் தான் சிவபுண்ணியம் செய்ய முடியும் ஏன்னா அது நல்வினையனும் மேம்பட்டது சிவபுண்ணியம் அப்ப நவீனையை பழகி கொண்டவர்கள் தான் சிவபுண்ணியத்துக்கு வர முடியும் தான் செய்யற தான் தொடர்ந்து செய்யலாம் அது எப்படி சிவபுண்ணியமா மாறுது அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம் கண்ணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆகவே எல்லா சமயங்களுக்கும் ஒற்றுமையான ஒரு கருத்து உண்டு என்றால் தீவினையை விளக்கி நல்வினையை செய்ய வேண்டும் என்று ஆகவே உலகாயிடம் என்ற ஒரு நெறியை தவிர மற்ற எல்லா சமயங்களும் நல்வினை தீவினை என்ற செய்வினைகளை ஒத்துக்கொள்கின்றன உலகாயுதம் அந்த நிலையில் போய் இருக்கவா செய்து நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு நாம ஈஸியா அமைச்சிடக்கூடாது உலகாயுதம் என்ற பெயர் பெயர் வேண்டுமானால் இப்போது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைகள் வெவ்வேறு ரூபங்களிலே இருக்கும் இல்லையா ஏன்னா உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ரொம்ப மேலோம்பிட்டுதான் மேலோம்பிட்டது என்றால் அப்பதான் நவீன ஜீவனி மறக்கப்படுகிறது இதற்கு பணம் வேண்டும் அதை முறையாக சம்பாதிக்கணும் இல்லை என் லஞ்சம் பெற்றினாலும் பெறலாம் திருடினாலும் பெறலாம் அது அது காலம் இல்லை லஞ்சம் பெற்று பெறலாம் என்று இப்படி வழிமுறைதான் பேர் எல்லாமே ஜீவனிகள் தான் ஒருவர் கட்டியை காட்டி மிரட்டி வாங்குங்க இன்னொருவர் நீ கொடுத்தாதான் நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்வாங்கிறார் அவர்கள் விதிக்கின்ற நிபந்தனையான வேற கொடுக்காவிட்டால் கொடுத்துருவாங்கிறான் அது அவரோட நிபந்தனை கொடுக்காவிட்டா காகிதம் முடிச்ச முடிக்க மாட்டேங்கிறாரு இவரோட நிபந்தனை நிபந்தனைகள் தான் வேறு ஆகவே உலகாயிரம் என்ற பெயர் வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம் எல்லா காலத்திலும் அந்த அளவு கடந்த உலக ஆசையினாலே நெறிதவரை செல்லக்கூடிய ஒரு பாங்கினை நாம் Uh, ஒரு பகுதியினரிடம் நாம் எப்போதுமே பார்த்து வருகின்றோம் மனித சமுதாயத்தில் ஒரு பகுதி அப்படி இருந்து வருகின்றது ஆகையினாலே நாம் அந்த உலகாயுத கருத்துக்களிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அறிவாசக பெருமான் அது ஒரு பாம்பு என்று நமக்கு சொல்லிவிட்டார் எதிர சொல்லிக்கிறார் போற்று இது அதோ திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல எங்க இருக்கு திருவாசகத்தில் சிவ புராணம் அடுத்து என்ன இருக்குது திருத்திரு அடுத்து திருவண்ட பகுதி அதுக்கப்புறம் இருப்பது உலகா இளனும் ஒன்றிரன் பாம்பில் கதாபேதத்தை கடுவிடம் எழுதி அதையினாலே எப்போதும் நல்வினைதான் உகந்தது எவ்வளவு சிறப்புகளை தருவது போல காட்டிக் கொண்டாலும் உடனடியாக பல பயன்களை தருவது போல ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட அது தீவினையாக இருந்தால் அது தவிர்த்து விட வேண்டியது அது வள்ளுவ பேராசன் திருக்குறள் நிறைய சொல்லியிருக்கிறார் தீவினை அச்சம் என்று ஓர் அதிகாரமே தனியாக இருக்கிறார் தீவினை அச்சம் தீவினைக்கு அஞ்ச வேண்டும் தீவினை அச்சம்னு எழுதியிருக்கிறார் நல்வினையை வலியுறுத்தி நன்றியை அறம் என்று சொல்லி அந்த அறத்தை வலியுறுத்தி அறம் வலியுறுத்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு அப்ப அறத்தை செய்யணும்னு அதை வலியுறுத்திட்டார் அது போதாதா ஆனா போதாது அறத்தையும் செய்து அதோட தீவினையும் சேர்த்து செய்தான்னா அது கொஞ்சம் உயர ஏறலாம் திரும்ப சறுக்கலாம் ஏறலாம் சறுக்கலாம் மாதிரி ஏறி முன்னேறி முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கணும் தடை இருக்கக்கூடாது அப்போ அறம் வலியுறுத்தல் எழுதிய அதே ஆசிரியர் தீவினைக்கு அஞ்ச வேண்டும் ஏன் அஞ்சனுங்கிற தவிர்க்க வேண்டும் சொன்னா போதாதா சொல்ல அதுல சைவ சித்தாந்த அடித்தளம் இருப்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் எல்லாம் வடிந்து சொல்லவில்லை அது தலைப்பையே பாருங்க ஒன்றுக்கு அஞ்சனும்னா என்ன இருக்கும் அதோடு எதிர்த்து நம்ம போட்டி போட்டுட்டு இருக்க முடியாது அஞ்சு ஒதுக்கணும் அதுதான் அச்சம் என்ற சொன்னால் அதுதான் குறிக்கப்படுது ஆகவே தீவினை அச்சம் என்று சொல்கிறார் ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல தீவினை நமக்கு மயக்கும் செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த எண்ணத்துக்கு நாம அடிபடுத்தி விடக்கூடாது அஞ்சு ஒதுக்கி விட வேண்டும் ஏன் அந்த எண்ணம் தீவினை ஏன் சில சமயத்தில் நம்ம மயக்குது அப்போ அதுக்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா அதுதான் அந்த ஆணவ மலம் ஏற்படுத்துகின்ற கோத்திருத்துவம் என்பது தான் கொடுக்கிற விளக்கம் அந்த ஆணவ மலம் கோபத்து மேல ரொம்ப நமக்கு விருப்பத்தை கொடுப்பதனால ரொம்ப இஷ்டத்தை கொடுப்பதனால அந்த கோத்திரத்தினால நம்ம இதான் இந்த கோபத்தை பெற்றால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது தீவிரையா இருக்குது அப்படிங்கிறத கூட அந்த மறக்க வச்சு அந்த கோபத்து மேல உள்ள தீவிர அஞ்சு ஒதுங்க வேண்டும் ஆகவே தீவினை மறுத்தல் என்று கூட சொல்லல தீவினை அச்சம் என்று சொல்லியிருக்க ஓரிடத்தில் தீ பற்றி கொள்கிறது சிறிய அளவில் தீ பற்றி கொண்டால் உடனே எப்படி அணைக்கலாம் சொல்லி நாம முயற்சி பண்ணி அணைப்போம் பெரிய அளவில் தீபிடிக்க போனது என்றால் தீயணைப்பு துறைக்கு தான் நம்ம தகவல் தெரிவிக்கணும் அவர்கள் தான் செய்ய முடியும் நாம இருக்கிற இடத்திலேயே அப்படி பெரிய அளவில் தீபிடிக்க போனது என்று சொன்னால் முதல்ல அந்த இடத்தை விட்டு நாம ஓடி அஞ்சு தான் ஓடி அச்சத்தோடு தான் ஓடுறோம் அதான் நம்ம இருக்கிற தீ ஓடு ஓடும் ஓடி தீயை கண்டு அஞ்சுகின்றோமே அதை போல தீவினையை கண்டு அஞ்ச வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் சரியா சொல்லணும் அதை போல இல்லை அதை விடவும் அஞ்சு ஓடிவிட வேண்டும் ஏன்னா தீவினைகள் அப்படிப்பட்ட தீமைகளை ஏற்படுகின்றன தீயவை தீய வயத்தலாம் தீயவை தீயனும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலாம் அதாவது தீய விளைவுகளை ஏற்படுத்துவதா பயத்தலாம் என்றால் விளைவிப்பதா தீயவை தீய பயத்தலாம் தீயவை தீயனும் வச்சிருக்கோம் ஏன் தீயனும் வச்சப்படணும் கேட்கிறோம் தீ தான் அப்படின்னு சில சொல்லுவாங்க ஐயா தீ வந்து இது ஏற்படுத்தும் ஆனா அதை முறையா பயன்படுத்தினா பல நன்மைகளை ஏற்படும் யாரும் அடிப்படை தீ தீன்னு சொல்லி பயப்படுறது இல்லையா எப்படின்னா அது எரியணும் அப்பதான் உணவு சமைக்கப்படும் தீ வந்து அளவு கடந்து பலவினால் தான் அஞ்சப்படும் அளவா பயன்படுத்தினா நன்மைகளை தரும் ஆனா தீவினை தீமை மட்டுமே தரும் என்பதனால் தீவினைகளுக்கு நான் விஜய் கண்ட அஞ்சுவதை விட இன்னும் அஞ்ச வேண்டும் என்கின்றார் இது ஒரு விளக்கம் ஆசிரியர் பழமையாளர் சமய தத்துவ நூல்களை நன்கு படிக்கிறவர் என்பதனால் இதற்கும் மேலாக ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா தீயானது ஓரிடத்தில் இருக்கின்றது மத்தியில் இருக்கின்றது அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுகிறது அந்த காலத்தில் அது எரிய காலத்துல அந்த இடத்துல இருப்பவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுகிறது ஆனால் தீவினையோ ஒரு பிறவியில் செய்யப்பட்ட தீவினை ஏதோ ஒரு பிறவியில் செய்யப்பட்ட தீவினை ஏதோ ஒரு காலத்தில் செய்யப்பட்ட தீவினை pero debe இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளன நாம இங்க பார்ப்பது உண்மை விளக்கங்கிற இலக்கியம் அது ஞான இலக்கியம் என்னன்னா தீவினையை விளக்கணும் நல்வினையை செய்யணும் அதையும் சிவபெருமான் திருவருக்கு நாம் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடியவை ஞான இலக்கியங்கள் ஐகுல பற்றை படிப்படியாக குறைத்து நாம திருவடி பற்றை நம்ம வந்து விகுதியாக்க வேண்டும் என்று சொல்லவே ஞான இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் பொதுவாக கடவுள் பக்தியை சொல்லி தீவினை தவிர்த்து நல்வினை செய்து வாழ சந்தோஷமா வாழ சொல்லக்கூடியவை ஐம்புல வாழ்க்கையின் நிலையாமையை வந்து ரொம்ப அதிகமா சொல்லாம அதை குறைவா சொல்லி உலகியல் நீதிகளை நிறைய சொல்லக்கூடியவை நீதி இலக்கியங்கள் உலகியல் நீதிகளை எல்லாம் ரொம்ப குறைவா சொல்லி ஐம்புல பற்றை விடுத்து திருவடி சேரக்கூடிய ஞான செய்திகளை பிரதியாக சொல்பவை ஞான சாத்திரங்கள் இதான் ஞான சாத்திரங்களுக்கும் அறையியல் அறை இலக்கியங்கள் உளவியல் ரீதிகளை தான் அறையா சொல்லும் கடவுள் பக்தியும் சொல்லும் ஆனா ஞானம் முக்தி போன்ற விஷயங்களை பற்றி சுருக்கம் ஞான சாத்திரங்கள் உண்மை விளக்கம் போன்ற சித்தாந்த சாத்திரங்கள் ஞான நூல்கள் அதே மாதிரி மற்ற சமயங்களை சார்ந்த ஞான நூல்கள் அமைதியா என்ன சொல்லுவோம் நானும் வீடு வேறு இதை பற்றி தான் அமைதியா சொல்லுவோம் உலகிய நீதிகள் குறைவார்கள் ஆகவே இந்த நல்வினை தீவினை இப்ப நம்ம சித்தாந்தத்தில் உள்ள கண்மத்தை பத்தி தான் படிக்கிறோம் அது நல்வினை தீவினை இருவகையா இருக்கு அதனால இந்த இருவினைகளை பற்றி தான் நீதி இலக்கியங்கள் நிறைய பேசுகிறது தீவினையை தவிர்க்க வேண்டும் நல்வினையை செய்ய வேண்டும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்றால் உயிர்களால் செய்யப்படுகின்ற நல்வினை தீவினைகள் என்ற இரண்டு நல்வினை தீவினை என்ற இரண்டு இருவினைகள் உண்டு செய்வினை உண்டு செய்யப்படும் வினை உண்டு அந்த வினையை செய்யக்கூடிய உயிர் என்ற பொருள் உண்டு அந்த வினையை செய்யக்கூடிய செய்வினைனா செய்யப்பட்ட வினை யாரால் செய்யப்பட்ட வினை உயிர்களால் செய்யப்பட்ட வினை அப்ப வினையை செய்கின்ற வினை முதலாகிய வினை முதல்னா யாரு வினை முதல் வினையை செய்பவன் கர்த்தா கர்த்தாவுக்கு தான் தமிழ்ல என்ன வருது கர்த்தாங்கிறது வடமொழி சொல்லலவா அதை தமிழ் வழக்கு பற்றி கருத்தா எழுதுவார் அதுக்கு தமிழ் பெயர் என்ன வினை முதல் வினையை செய்கின்றவன் செய்வினை என்பது உண்டு அந்த வினையை செய்யக்கூடிய உயிர் அதான் செய்வான் வினையை செய்யக்கூடியவன் என்பது செய்வான் வினை செய்கின்றவன் அந்த செய்யப்பட்ட வினைக்கு பயன் என்பது உண்டு நல்வினைக்கு பயன் இன்பம் தீவினைக்கு பயன் துன்பம் அந்த வினைகளுக்கு பயம் உண்டு வினை பயன் அந்த வினை அதுக்கப்புறம் உள்ளதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து அந்த வினை பயனை வினையை செய்தவனுக்கு ஊட்டுகின்ற பொருளும் உண்டு இப்ப சமண சமயம் இருவினைகளை பற்றி விரிவாக பேசுகின்றது நாரடியமா பார்த்தோம்னா நவீன தீமைகளை பற்றி அழகா சொல்றாங்க ஆனால் என்ன சொல்லிவிடுகின்றார்கள் செய்த வினைகளே பயனை தருகின்றன என்று சொல்கிறார் நல்வினைக்கு பயனாகிய இன்பத்தை அந்த நல்வினையே தந்துவிடும் தீவினைக்கு பயனாகிய துன்பத்தை அந்த தீவினையே தந்துவிடும் ஆனால் சைவம் என்ன சொல்கின்றது என்றார் அல்வினிக்கு பயனாகிய இன்பத்தை தரணும்னாலும் சரி ஜீவனிக்கு பயனாகிய இன்பத்தை தரணும் சரி அந்த வினைப்பழங்களை தருவதற்கு ஒரு தலைவன் உண்டு என்று சொல்வது சரி ஆகவே நான்கு அம்சங்கள் சைவத்தில் தான் சொல்லப்படுகிறது செய்வினை அந்த வினையை செய்பவன் அந்த வினைகளுக்கான பயன் அந்த பயனை ஊற்றுபவன் சேர்ப்பவன் இந்த நான்கும் சைவத்தில் மட்டுமே சைவத்தில் சைவத்தில் மட்டுமே உள்ளன இந்த உண்மையை உணர்ந்தனால உணர்ந்ததனால்தான் பௌத்த நெறியில் நின்ற சாத்திய நாயனா சைவ சமயத்திற்கு வந்து தம் உள்ளத்தால் வந்துவிட்டார் ஏதோ புறச்சூழல்களால் அவர் அந்த பௌத்த வேடத்திலேயே தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலவரம் அது சுவாமியாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனாலதான் சுவாமி அவருக்கு அருள் புரிஞ்சிருக்கிறார் எண்ணிலையில் நின்றாலும் எப்போலம் கொண்டாலும் மன்னியசி ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் மந்தாக்கியார் ஆகவே சாத்திய தன்னுடைய உள்ளத்தாலே சைவராகிவிட்டார் பழுத்த இருந்தார் இப்படி இந்த பிறவியில் அவர் பௌத்தராக இருந்திருக்கிறார் சைவத்தை பற்றி கேள்விப்படுறார் சைவமே சிறந்தது சொல்லிட்டு சைவ நிலைக்கு உடனே சுவாமியுடைய அருள் பெற்று வீடு பேர் அடையணும் அதுதான் அதே மாதிரி பாருங்க திருநாவுக்கரசு பெருமான் சைவ குடத்தில்தான் தான் அவர் தோன்றியிருந்தார் ஆனால் எப்படியோ அவர் சமண சமயத்தை சார்ந்து விட்டார் சார்ந்தது மட்டுமா அதுல சமண கருத்துக்களை எல்லாம் உபதேசிக்கக்கூடிய தர்மசேனர் என்ற ஆச்சாரிய சாணத்திலே இருக்கின்றார் அவருக்கு அவரை சைவத்திலே மீண்டும் ஈடுபடுத்த வேண்டும் சைவத்தை உணவு செய்ய வேண்டும் என்று அவருக்கு அக்காவாக விளங்கிய இலகவதியார் பிரார்த்தனை செய்கின்றார் அப்போது அவர் உன்னையே நினைக்காமல் வாழ்ந்து வருகின்றார் உன்னை நினைக்குமாறு செய்கின்றோம் ஒரு வைக்கோலை தருகின்றோம் சொல்லி கொடுத்தார் அது மற்ற உடன் இருக்கின்ற சமண பெரியோர்கள் எவ்வளவு முயன்றும் அதை போக முடியவில்லை இப்ப நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்ற சிந்தனை வந்தது நமக்கே அவருடைய சிந்தனை வந்தது அவர் இங்கே வர மறுத்துவிட்டார் எனவே இவர் அங்கே சேர்க்கின்றார் திருவதிகை சென்று திருவதிகை சென்று திருநீர் திரகவதி பெருவாழ்வு வந்ததென அணிந்து கொள்கின்றார் திருவதிகை திருக்கோயிலை வளம் வருகின்றார் நிலந்தோய விழுந்து வணங்கி எழுகின்றார் எந்த நிலைக்கு வந்துவிட்டார் சைவத்துக்கு வந்துட்டார் அவ்வளவுதான் ஞான சம்பந்தர் போல அருட்பதிகம் பாடுகளுக்கு வந்துவிட்டார் திருநீற்றை வாங்கி அணிந்து கொண்டு திருவதிகை திருக்கோயிலை வளம் வந்து சாஸ்டான நமஸ்காரம் பண்ணி விழுந்து எழுகின்றார் அதிகம் பாடுகின்றார் ஞானப்பால் உண்டு ஞான சம்பந்தர் அதிகம் பாடியது போல உத்தாயமாக பதிகம் பாடுறார் இது எப்படி இப்ப நிறைய சைவத்துக்கே வந்திருக்கிறார் எப்படி உடனே சமயாச்சாரியராகிறார் சாக்கிய நாயினார் இப்ப தானே வந்திருக்கார் சைவத்தை உணர்ந்து இந்த பிறகு தானே பௌத்தத்தில் இருந்தவர் சைவத்துக்கு வந்திருக்கார் அவரும் நாயன்மார்னு சொல்லக்கூடிய போயிருந்தார் ஏற்கனவே இவர்களெல்லாம் சைவ நதியிலே பல பிறவிகளில் சிறந்த தவங்களை எல்லாம் இயற்றியது ஏதோ ஒரு ஊழ் காரணமாக இடையே வேற்றுமையை பின்பற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது ஆனால் பெருமான் விட்டு விடுவாரா வேற ஒரு ஊழ் காரணமாக அப்படி தோன்றினாலும் கூடிய சீக்கிரம் அவர்களை மீண்டும் சிவனைக்கு கொண்டு வந்து அந்த ஊழல் வினை பயணம் முடிந்து விட்டது இனி நீங்கள் முந்தைய பிறவிகளை செய்துள்ள அறிய சிவபுண்ணியங்களுக்கு ஈடாக உங்களை ஆச்சாரியராக்கி விடுகிறேன் அவர்களெல்லாம் ஆச்சாரியராக்கிட்டார் நாயன்மாராக்கி விட்டார் அந்த அற்புதத்தை தான் பார்க்கிறோம் ஞான சம்பந்த பெருமான் மூன்று வயதே ஞானப்பால் உண்டது எவ்வளவு பெரிய பெயர் என்பது நமக்கு தெரிகிறது அது எல்லாருக்கும் புரியும் ஆனா நாகக்கரசு பெருமான் வரலாற்ற ஆகா இப்படி வைத்தோடியில கால சங்கடப்பட்டதான் அப்புறம் வந்திருக்கிறார் அப்படின்னு வைத்தோடியில சங்கடப்பட்டதுதான் உண்மைதான் ஆனால் அதனால் திருநீப்பை வாங்கி அணிந்து திருவதிகை பெருமானை வணங்கி எழுந்த உடனே எந்த நிலைக்கு வருகின்றார் சைவத்துக்கு வந்த உடனேயே முந்தைய நாள் இரவு வரை செயலர் என்ற சமண ஆச்சாரியர் அடுத்த நாள் திருப்பள்ளி எழுச்சி காலத்திலேயே திருநாவூர் பரிசு என்ற சைவ சமயாச்சாரியர் சைவ சமயாச்சாரியன் எப்படின்னா அவருக்கு முன்பு சமயாச்சாரியராக திகழ்ந்த திருஞான சமுதிர நிலை அந்த நிலைக்கு வந்தாச்சு இன்னொருவருக்கு சூழலை கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறான் ஆனால் என்னுடைய பாடலே இருவரையும் சமமாக வைத்தே பாடுவேன் குறைமங்கலம் சிறப்புற சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்கு மழையில பாடுகிறார் ஞான சம்பந்தர் இவர் சமணத்திலிருந்து தானே சைவத்துக்கு வந்திருக்கா அப்படியா நினைச்சா ஒரு சைவத்துக்கு வந்த உடனேயே அவருடைய அந்த பெருநிலையை அறிந்து அப்பரேன்னு அழைத்திருக்கிறார் நாம அழைக்கலாம் அப்பா சாணத்தில் அப்பா பெரியப்பா சித்தப்பா நாம அழைக்கலாம் அது ஒரு சாதாரண ஒரு மரியாதை உலகத்துல எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண மரியாதை ஆனா ஞான சம்பந்தர் ஒருவரை பார்த்து அப்பவேன்னு அழைக்கிறார்னா அது சாதாரண மரியாதையா இவர் யாரை அப்பரே என்று அழைத்தவர் இந்த ஞான சம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருக்கும் போது சீர்காழி திருக்கோயிலே செம்மேனி வெந்நீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருடையவர் அம்மே அப்பான்னு இவரை அழைத்த உடனே அப்பான்னு இவரை அழைத்த உடனே அந்த அப்பா அம்மையோடு வந்து இவருக்கு ஞானப்பா விட்டான் அந்த சீர்காழி பெருமானை அப்பா என்று அழைத்த அதே வாயினால் இன்னொருவரை அப்பான்னு அழைச்சிருக்காங்கன்னா அது திருநாவுக்கரசோனோட அழைச்சிருக்கிறார் என்பது அது பொதுவான மரியாதை ஆனால் நீங்க ஞான சம்பந்தர் அப்பா அப்பறைன்னு அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த போனியப்பராகவே இவரை பார்த்திருக்கின்றார் எனவேதான் அவரே அப்பா என்று அழைத்தவாயால் இவரை அழைக்கின்றார் இல்லையா அவரை அப்பான்னு போது எப்படி இன்னொரு சொல்வார் நம்மை பெற்றெடுத்த அப்பாவே அது சுவாமி நோக்கி இவரை தந்தையாக தந்திருக்கின்றார் அந்த முறையில் அவரை அப்பான்னு அழைப்பார் சுவாமி அழைப்பால் தன்னை பெற்ற இன்னொரு இன்னொருவர் அப்பான்னு அழைக்கணும்னா அவரையும் சுவாமியாக பார்த்தாதான் அவரால் அழைக்க முடியும் அப்படி பார்த்து அழைத்திருக்கிறார் இப்ப தான் சைவத்துக்கு வந்தால் வந்த உடனே எப்படிப்பட்ட நிலைக்கு சென்றிருக்கார் பாருங்க அப்ப என்ன இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உண்மைகள் தான் உண்மைகளை மறுக்கவே முடியாது உண்மை தவம் அப்படிப்பட்டது ஒரு வகுப்புல ஒரு மாணவன் படிப்புல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறான் கஷ்டப்படுறான் கணக்கு உதாரணம் கணக்கு பணத்துக்கு ரொம்ப குறைவா மார்க் எடுக்கிறான் ஒன்னா உட்காந்து நீ இருக்கிற வகுப்புல தான் இந்த மாணவன் படிக்கிறான் இன்னொரு மாணவனை சுத்தி காட்டி அவன் பாரு ஓய்வு நேரத்துல ஏதாவது கணக்கு எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கிறான் பாரு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி கணக்கும் வந்து அந்த நம்ம தீர்வு கண்டுகிட்டே இருந்து அந்த பயிற்சியிலே இருந்தால்தான் கணக்கு என்பது வரும் நாலு நாள் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துடலாம்னா முடியும் பட்ட பார்த்து மற்ற படத்தையாவது கொஞ்சம் அலைபோயமாவது பார்க்கலாம் இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப இது பயிற்சி இதை போட்டுக்கிட்டே இருக்கணும் சில குழந்தைகளை வந்து குழந்தைகள் சில குழந்தைகளை கூட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது நம்ம நாம இல்லையா கொஞ்சம் கீழே விட்டா ஓன் அழுதும் இந்த மாதிரிதான் இந்த கணக்கு பாடம் அதை போன நம்ம நோட்டம் கனமா இருந்துகிட்டே இருக்கும் கணக்கில் போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க கூட படிச்சவங்க மாதிரி இருக்கிறது போக மாட்டாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தான் நீங்க இருக்கணும் நீ இந்த மாதிரி அந்த பயிற்சியே பண்ணாமல் அப்படி என் அவங்க அவன் தொண்ணூத்தி ரெண்டு மார்க் நீ நூற்றி நூறு மார்க் வாங்கலாம் நீ முப்பது ஐம்பது வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா அவனை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம கூட இருக்கிறவன் தானையா நம்மள மாதிரி தான் அவனும் அவன் அவன் பயிற்சி பண்றான் அவனால வாங்க முடியும் நாம பயிற்சி பண்ணா நம்மளாலே வாங்க முடியும் என்னால முடியும் என்னால முடியும் தன்னம்பிக்கை சொல்றாங்க ஒரு வார்த்தையை கூட தெரிஞ்சுக்கணும் முயற்சி செய்தாலும் என்னாலே முடியும் முயற்சி செய்தாலும் தன்னம்பிக்கை என்பது தன் முயற்சியின் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் முயற்சி என்ற ஒன்றை நினைக்காமல் வெறுமன தன் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் அது தன்னை பற்றி ரொம்ப அதிகமாக நினைக்கப்படுகிறார்கள் தான் முயன்றால் எல்லாராலையும் முடியும் இவனை மாதிரி நீயும் பண்ணுன்னு காட்டலாம் ஒரு ரோல் மாடல் முன்மாதிரி காட்டலாம் அந்த மாதிரி கூட இருக்கிற இன்னொரு நல்ல பையனை தான் முன்மாதிரியா காட்ட முடியுமா ஒழிய அவர் கணிதம் மேலே ராமானுஜத்தை பார்த்தியா அவர் எப்படிலாம் பெரிய பெரிய கணக்குகள்லாம் போட்டிருக்கிறாரு எப்படிப்பட்ட கணித விதிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு உலகம் புகழும் கணித மேதையா இருக்கிறாரு அத மாதிரி நீ ஆக வேண்டாமா அத மாதிரி ஆகணும் ஆகணும் போட்டு ஒருத்தவங்க கொடுக்க முடியுமா இல்லையா அவர் பள்ளிக்கூடத்துல ஆறு ஏழு எட்டு ஒவ்வொரு படிச்சுட்டு போகும்போதே கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர் சந்தேகங்களை போக்கியவர் இவர் வந்து சந்தேகம் கேட்டு போவோம் ஒரு நாள் கிளாஸ்ல வாத்தியார் வந்து நான் கணக்கெல்லாம் போடுறேன் நான் போட நான் இதே மாதிரி அவருக்கு எல்லா மாணவரும் இருக்கணும்னு சொல்ல முடியும் அடுத்த மாணவனை உன் மாதிரி காட்டக்கூடியவர்கள் தான் காட்டலாம் இவர்களை போன்ற பிறவி மேலைகளை காட்ட முடியுமா இவரை மாதிரி நீ எழுதி வரணும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது வேற நீ ஒன்னாலான முயற்சி பண்ண ஒன்னாலே எந்த அளவு வர முடியுமோ வாழ்ந்தான் இதே முயற்சி பண்ணி வரக்கூடிய இன்னொரு மாணவனை தான் உதாரணமா காட்டலாம் முடியாது இவர்களை மாதிரி விதிவிலக்கா உள்ளவர்களை ஐயா இருக்காங்க அந்த மாதிரி சிவநதியில் நல்லா இருக்கிறாங்க பல தொண்டுகளை செய்தவர்கள் போது அவர்கள மாதிரி நாமளும் செய்யணும் திருஞான சம்பந்தம் இருக்கா திருநாவுக்கரசு இருக்கா அறுபத்தி மூணு நாயன்மா இருக்கா அவர்கள் மாதிரி இந்த பிரிவிலே நாம வரணும்னு நினைச்சா முடியுமா ராமானுஜன் எப்படி கணிதமதியாக அவர் பல பிரிவுகளில் அதுல ஈடுபட்ட பயிற்சி பல பிரிவுகளில் ஈடுபட்ட பயிற்சியினுடைய தொடர்ச்சி தான் இப்படி இருக்கு அதே மாதிரி நாயன்மார்கள் நாம் பல பிரிவிலும் செய்த சிவ வழிபாட்டினுடைய சிறப்பு ஆகவே உண்மை வினை என்பதை நம்ம மறுக்கவே முடியல பாருங்க இந்த ஏன்னா ஆன்மீக விஷயத்த மட்டுமல்ல உலகிலேயே இருக்குன்றாங்கதான் தான் நான் கணித மேலே ராமாயணத்தை எடுத்து காட்டுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பல சாதனையாளர்களை பார்க்கின்றோம் அப்ப என்னன்னா அந்த கல்வியாகட்டும் அந்த தொழில் திறமையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அதெல்லாம் ஆன்மாக்கள் பல பிறவிகள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ ஒரு பிறவிகள் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்போ அந்த தொழில்களை நம்ம எதெல்லாம் நல்லா பயிற்சி விட்டுருந்தோமோ அந்த பயிற்சியின் காரணமாக அந்த கலைகள் நமக்கு எளிதாக வரும் அதே மாதிரி சிவ முந்தைய பிரிவுகளில் நிறைய செய்தவர்கள் ஏதோ ஒரு ஊழ்வினை காரணமாக கொஞ்சம் வேறு வேற்று நிலையில் இருந்தாலும் உடனே சிவனுக்கு வருவார்கள் உடனே பெருநிலையும் அடைந்து விடுவார்கள் என்பதைத்தான் நம்ம அப்பர் பெருமான் வரலாறு சாக்கிய நாயகர் வரலாறு ரெண்டு பார்க்கணும் ஆகவே அவர்களுக்கு நம்ம சாதகம் நினைச்சக்கூடாது இப்போ சமண வீட்டில் இருந்தார் அவர் பௌத்தத்தில் இருந்தார் இல்லையா நான் எத்தனையோ ஆண்டுகள் தான் சைவத்தை வந்துட்டு இருக்கேன் இன்னும் நான் சைவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு இன்னும் நான் பக்தியை எவ்வளோ வளர்த்து போட வேண்டியது இருக்கு நான் கூட நாலு நூல் பார்த்துருந்தவன் இன்னொரு இன்னொருத்தர் என்ன விட நானூறு முறை அதிகமாக திருக்கோயில் வழிபாடு பண்ணியிருப்பார் நான் நாலு அதிகம் படிச்சிருந்தேன்னா அவர் எத்தனையோ திருமுறைகளை எத்தனையோ நாள் பாராயணம் பண்ணியிருப்பார் ஆகவே இன்னும் சைவத்தை வளர்க்கப்பட வேண்டியது நிறையா இருக்குங்கிற நிலைமையில தான் இருந்து வருகிறோம் ஆனா அப்பர் பெருமான் சாக்கிய நாயனர்னா சமண பௌத்த மதங்கள் வந்தாலும் அந்த முன்னை தவத்தினுடைய சிறப்பினாலே நாயன்மார்களுக்கு உயர்ந்து விட்டார் அப்போ அந்த சாக்கிய நாயனார் எந்த ஒரு கருத்தினால் ஈர்க்கப்பட்டு ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானினார் அப்போ சாக்கிய நாயனாரை சைவ சித்தாந்தத்தினுடைய எந்த கருத்தை ஈர்த்து அவரை சைவத்திற்கு கொண்டு வந்தது என்று சொன்னார் வினை கொள்கிறார் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டேன் விதித்த பொருள் நான்கு என்ன நான்கு அதான் சொல்லிக்கலாம் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் என்று நான்கு தான் விதித்த ஒரு நான்கு செய்வான் உண்டு செய்வினை உண்டு இந்த செய்வினை பயன் உண்டு அந்த பயனை சேர்ப்பவன் உண்டு செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய் வகையால் நான்காகும் உண்மையிலே இந்த நான்கும் உண்டு மெய் வகையால் அந்த அடைமொழியை பாருங்க உண்மையிலே இந்த நான்கும் உண்டு ஏனென்றால் அதை அதான் கேட்கணும் இந்த நான்கையும் ஒப்புக்கொண்டு எந்த நான்கையும் ஒப்புக்கொண்டு செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பான் இந்த நான்கையும் ஒப்புக்கொண்டு இல்லையா அந்த மாயை மயக்கம் உள்ள நிலையிலே இந்த நான்கும் உண்டு மாயை மயக்கம் நீங்கிய மெஞ்ஞான நிலைக்கு வந்துவிட்டால் இந்த நான்கும் பொய் என்று ஆகிவிடும் என்று சொல்கின்ற கொள்கையும் உண்டு ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல மெய்யாகவே இந்த நன்கும் உண்டு என்று சொல்கிறது ஏகாம வாதத்திலே இரண்டு நிலைகள் சொல்லப்படும் விவகார நிலை பரமாத்த நிலை என்று விவகார விவகார நிலை விவகார நிலை பரமாத்த நிலை விவகார நிலையிலே உலகம் உள்ளது போல தோன்றும் எல்லாம் அதில் வாழ்கின்றன நல்வினை தீவினை உண்டு அவற்றுக்கு பயன் உண்டு அந்த பயனை சேர்க்கின்ற இறைவன் உண்டு இதெல்லாம் எந்த நிலையில விவகார நிலையில விவகார நிலை என்பது மாயையின் மயக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிற நிலை நம்ம மாய இல்ல ரெண்டு மாயக்கு வேறுபாடு சொன்னோம் என்ன எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாத அனிர்வசனமான மாயை எதாமாத மாயை அந்த மாயையின் மயக்கம் இருக்கும்போது வினையை செய்கின்ற உயிர் செய்யப்படும் வினைகள் வினைகளுக்கான பயன்கள் அந்த பயன்களை கூட்டுகின்ற இறைவன் எல்லாம் உண்டு ஆனா மாயை மயக்கம் நீங்கிவிட்டால் நாம் பிரம்மம் என்று உணர்ந்து விடுவோம் அது பரமார்த்த நிலை அந்த நிலையிலே வினையோ அதை செய்பவனோ சேர்வையனோ சேர்ப்பவனோ கிடையாது என்று சொல்வது ஏகாந்தவாதம் வேதாந்தம் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் உண்மையாகவே இந்த நான்கும் உண்டு வினையும் உண்மை வினையை செய்கின்ற உயிரும் உண்மை அந்த வினைக்கான பயன்களும் உண்மை அந்த பயன்களை ஊட்டுகின்ற இறைவனும் உண்மை இறைவன் பிரம்மம் இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை உண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒன்று தான் நினைப்போம் ஆனா இறைவன் என்பது உயிர் உலகங்களோடு தொடர்பு கொண்ட நிலை உயிர்களுக்கு உலக பிறவியை தந்து உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்ற நிலை அதான் இறைவன் ஈஸ்வரன் தான் பேசுறோம் பிரம்மம்னு சொல்லும் போது பரம்பொருள் அவ்வளவுதான் அங்க உயிர்களையோ உலகத்தையோ தொடர்பு படுத்துது நமக்கு அந்த பிரம்மமாகிய பரம்பொருள் தான் நமக்காக இறைவனாக இருந்து ஐந்தொழில் செய்கிறது இது செய்வதற்கான கருத்து வேதாந்த கருத்து என்னவென்றால் வேதாந்தம் நான் ஏகாமத்தை சொல்றேன் உண்மையே வேதாந்தம் என்பதன் பொருள் உபரிடலாம் இடுபுரி பயிராக அது ஏகாமவாதத்தை குறிக்கின்றது ஏகாமவாத கருத்து என்னவென்றால் பிரம்மம் என்று ஒரு பொருள் இருப்பதுதான் உண்மை உலகம் போய் அதுல வாழ்கின்ற உயிர்கள் போயினா அப்போ அந்த உயிர்களை செலுத்துகின்ற இறைவனும் ஈஸ்வரன் என்ற நிலையும் போய் தான் ஒரு பிம்பம் போன்றதுதான் அதுக்காக இறைவன் சொல்லல பரம்பொருள் என்ற நிலையில் அந்த பரம்பொருள் உண்டு அது ஐந்தொழில் செய்கின்றது என்பது மட்டும்தான் போய் ஐந்தொழில் செய்யாமல் இருக்கும்போது அதை பிரம்மம்னு சொல்லலாம் பெரிய பொருள் பரம்பொருள் அந்த ஒரு பொருள் தான் இருக்குது அப்ப அந்த பரம்பொருள் ஐந்தொழில் செய்வது போலவும் உயிர்கள் எல்லாம் இருப்பது போலவும் உலகம் எல்லாம் இருப்பது போலவும் தோன்றுகின்றதுன்னா அது பொய் காட்சி கனவு காட்சி போன்றது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல வினைகளும் மெய் வினைகளை செய்கின்ற உயிர்களும் மெய் உயிர்களை அந்த வினைகளின் பயன்களும் மெய் அந்த பயன்களை சேர்க்கின்ற இறைவனும் மெய் மெய்வகையான நான்காகவும் அதுக்கு தான் அடிமொழி கொடுத்து அழுத்தி சொன்னேன் மெய்வகையால் நான்காகவும் விதித்த பொருள் என போன்று இப்படி சொல்லக்கூடிய நெறி சைவ நெறியை தவிர வேற எந்த நெறியும் அல்ல ஏன்னா வினைகளை நிறைய சமயங்கள் ஒத்துக்கொள்கின்றன ஆனால் வினை பயனை ஊட்ட இறைவன் உண்டு என்பதை ஒத்துக்கொள்வதில்லை சமண சமயக்கிறது கூட பார்த்தோம் அந்த வினையே பயன் தருகிறார்கள் ஜடமாச்சா எப்படி பயன் தரும்னா எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன அதுல தன்னை செய்த உயிர் எதுன்னு எப்படி அடையாளம் கண்டு இந்த வினை போய் பயன் கொடுக்கும்னா பசுக்கள் பசுக்கள் பெரிய கூட்டமாக இருந்தாலும் தன்னுடைய தாய் எது என்று அறிஞர் அதை கண்டுவாரு அதுல போய் பாலையாகும் என்று ஒரு உதாரணம் சொல்வார்கள் நாரடியாக சமண நூலாக நாரடியாக சொல்லுவாங்க பசுக்கள் நிறைய இருக்கலாம் அத்தனை பசு கூட்டத்தையும் அந்த கண்டுக்கு தன்னோட தாய் கொசு எதுன்னு தெரிஞ்சு இல்லையா போய் பாடுறது இல்லையா வேற பசுட்டையும் போய் பாடணும் முயற்சிக்கிறோம் அது தெரியாம இல்ல சரிதான் கிடைச்சவங்க குடிக்கணும்ன்ற உதவும் தான் ஓடிக்கிறோம் ஆனா தன்னுடைய தாய் எதுன்னு தெரியா தெரிஞ்சு போய் அடுத்த தானம் செய்து சொல்லணும் அந்த இடத்துல எந்த ஓமையில் என்ன பிழை கண்டு அறிவுடையது அது தன் தாய் அறிந்து போகலாம் ஐந்தறிவு பிராணியா இருந்தாலும் இந்த தாய்ப்பசு அறிவு பாராட்டத்தக்கது ஆனா அதுக்கு அந்த அறிவு இருக்குத ஐந்தறிவு விளக்கம் இருக்குல்ல ஆனா வினைகள் ஜகம் அவை எப்படி தன்னை செய்த ஆன்மா இதுதான் இதுல போய் பயந்தவங்களும் எப்படி தரும் திருவள்ளுவர் சொல்லலையா பிறப்பின்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னும் பிற்பகல் தானே வரும் சொல்லலையா இன்னானா என்ன என்னானா தீமைன்னு அர்த்தம் செய்யக்கூடாத தீமைகள் ஒரு நாற்பது தீமைகளை குறிப்பிட்டு அவற்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இன்னா நாற்பதுன்னு ஒரு நூறு செய்ய வேண்டிய நன்மைகள் அதையும் நாற்பதா வகைப்படுத்தி இனியவை நாற்பது இன்னானா என்ன தீமை இன்னா செய்யாமையே ஒரு அதிகாரம் இருக்கு கூப்பிட்டா இன்னாங்கிறாங்க என்ன சாரணம் இன்னா அப்படிங்கிறாங்க அது அது என்னன்னு கேட்கறது இன்னாங்கிறாங்க அந்த இன்னாவை இது வந்து தீவை தீவினைன்னு ஒரு ஆகவே பிறப்பு இன்னா பிற்பகல் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் நமக்கு இன்னா பிற்பகல் நாமே விருந்தம் சொல்லிக்கிறாரோ என்ன அர்த்தம் வினையே வந்து அந்த செய்யப்பட்ட தீமையே வந்து செஞ்சவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருது வள்ளுவரே சொல்லிட்டு அப்புறம் என்னைக்கு அமைக்க வினைப்படனை கூட்ட ஒருவன் வேணும்னு சொல்றீங்க திருப்பூருக்கு ஏற்றபடி உங்க நூலெல்லாம் திருப்பிக்கோங்க என்றார் திருக்குறளுக்கு ஏற்றபடி தான் எங்க நூல் இருக்கு ஒன்றும் திருத்த வேண்டாம் தாமே வரும் என்றால் இறைவன் வலுவாமல் அந்த பயனை ஊட்டி விடுவான் என்பது அந்த கருத்து தாமே வரணும் வினையே வரும் என்பது அல்ல திருவள்ளுவர் முதல்ல கடவுளை வாழ்ந்துட்டு தானே மற்ற கருத்துக்களை சொல்றார் கடவுள் உண்மையை சொல்லிட்டாரு வினைப்படனை அவன் கூடலைன்னா அப்ப அவன் இருந்து என்ன போனான் இல்லையா உலகத்தை படைச்சாச்சு உலகம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வேலை பார்க்கிறாரா வினைப்படனை ஊட்டுறது தானே அவர் வேலையை இன்னொரு முரண்பாடு சொல்லியிருக்காரு அதை பார்க்க வேண்டாமா அதோடு முரண்பாடு முரண்படாதபடிதான் இது பொருள் என்ன பகுத்தான் பகுத்த வகையெல்லாம் ஓடி தொகுத்தாக்கும் துய்த்த அறிவு நான் சேர்த்தவற்றை நான் சேர்த்த செல்வத்தை நான் அனுபவிக்கின்றேன் ஆனால் ஒரு பகுதியை அனுபவிக்கின்றேன் இன்னொரு பகுதியை என்னால் அனுபவிக்க முடியலையே ஏன் அப்படின்னு வடிவத்தை நான் கேட்டேன் அப்போ வடிவ சொல்றாரு அப்படின்னு எவ்வளவுதோ சேர்த்திருக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையில நீ என்னென்னதான் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒருவன் வகுத்து வைத்திருக்கின்றான் அவன் வகுத்து வைத்தபடிதான் அனுபவிக்க முடியும் அப்போ அந்த குரல் மூலமா தெளிவா தெரியுது இல்லையா ஒருவன் என்ன பழங்களை நமக்கு கொடுக்கின்றானோ அதைத்தான் நம்ம பெற முடியும் அது மூலமா தெரியுது இல்லையா ஆகவே வெளிப்படையை கூட்ட ஒருவன் உண்டு அப்ப அந்த குரலுக்கு ஏற்றபடி இந்த குரலுக்கு பொருள் பண்ணோம்னா தாமே வரும் என்றால் இறைவன் தவறாமல் அதை ஊட்டி விடுவான் என்பதுதான் நீங்க அந்த புத்தகத்தை ஒரே அனுப்புங்க நாளைக்கு எனக்கு கிடைச்சிடும் நாளைக்கே கிடைச்சிடும் நாலேஜே கிடைச்சோம்னா அந்த புத்தகமே அப்படின்னு நம்ம வீடு தேடி வந்துருமா அதை கொண்டு வந்து கேட்கக்கூடியவர் கொண்டு வந்து கொடுத்து விடுவார் இந்த கட்டத்தில் தான் சொல்றோம் நாளைக்கே வந்துடும் அதுபோல அதை பல பழமை ஊட்டக்கூடிய இறைவன் தவறாமல் ஊட்டுவான் என்ற பொருளில் தான் தாமே வரும் சொல்லியிருக்கிறார் அதான் வகுத்தான் வகுத்த வகையிலான பெருமை இருக்காரு ஆகவே வினைப்பலனை ஊட்ட ஒருவன் உண்டு என்பது வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே சமய நெறி சைவநெறிதான் என வேதாந்தத்தை சொன்னாலும் அது மாயை மயக்கம் சூழ்ந்த விவகார நிலையில்தான் அது உண்மை மாயை மயக்கம் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுறாங்க அது உண்மையிலேயே நாகம் உண்டுன்னு சொல்வது சைவனுக்கு ஒன்றுதான் இதை புரிந்து கொண்டாதான் இதெல்லாம் இருக்க வாழ்க்கை தத்துவம் இல்லையா அருவினை தீவினை உண்டு அதை செய்யக்கூடிய உயிர் உண்டு அதற்கு இன்ப துன்பமாகிய பயன்கள் உள்ளன அந்த பயன்களை ஊட்ட இறைவன் உண்டு இப்படி முழுமையான ஒரு வாழ்வியல் கோட்பாட்டை சொன்னது சைவழியா அல்லவா எனவே இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய நெறின்னு சொல்லி சாக்கே நாயனா வந்திருக்கிறார் அவரை ஈர்த்து ஆட்கொண்டது இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வினை கொள்கை தான் செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவனும் மெய்வகையால் நான்காகவும் பிரித்த பொருள் எனக்கு உண்டு இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை எதிர்மறையில சொல்லும் போது அது எவ்வளவு வலியுறுத்தப்படுது பாருங்க சைவ சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என செய்வதையா பொருள் சிவம் என்று அருளாரே தெரிஞ்சு பார்த்தார் இந்த பாட்டை அப்படியே ரெண்டடி குரலாக உமாதி சிவர்கள் திருவள்ளுவர் கண்டிருக்கிறார் செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்று உணர் ரெண்டே அடி குரல் என்பார் செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவன் உய்வான் உழவென்று உணர் இவை நான்கும் உள்ளன என்று நீ உணர் செய்வான் உண்டு செய்வினை உண்டு சேர்கின்ற பயன் உண்டு அந்த பயனை சேர்ப்பவனுடைய இந்த நான்கும் உள்ளன என்று உணர் ஏன் உணரணும் உணர்வதனால எனக்கு என்ன பயன் அப்பதான் நீ இந்த பிறவி துன்பத்திலிருந்து உய்ய முடியும் தப்ப முடியும் அதான் உய்வான் உய்வான் என்பது அன்பால் அல்ல உய்வான் நான் உய்வதற்காக அர்த்தம் இதனை வாணிற்று வினையச்சம் என்பார்கள் வாணிற்று வினையச்சம் உய்வானா என்ன பொருள் உய்வானா ஆண்பாடுன்னா இந்த குரல்ல சொல்றேன் மற்ற இடத்துல ஆண்பாடம் இந்த குரல்ல உய்வான் என்பதற்கு என்ன பொருள் உய்வதற்காக உய்யம் பொருட்டு நீ உய்யம் பொருட்டு இந்த நான்கும் உள்ளன என்று உணர்வாயாக என்று சொல்றீங்க இந்த நான்கும் உண்டுன்னு உணர்ந்தா அது மூலமா நான் எப்படி சார் உய்ய முடியும் நான் உய்யணும் நானும் அதெல்லாம் விரும்புறேன் பிறவியிலேயே திரும்ப திரும்ப பிறந்து இறந்து கஷ்டப்பட விரும்பல உய்யணும் தான் நான் விரும்புறேன் இந்த நாளையும் உணர்வதன் மூலம் நான் எப்படி உய்ய முடியும் அது இப்ப எனக்கு ஒருவர் ஒரு தீமை விட்டார் வாங்காலோ அல்லது செயலாலோ தெரிந்து போவது அவர் பதில் பதில் ஏதாவது செஞ்சிடணும் சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்றது இப்போ வள்ளுவர் என்ன சொல்றார் பொறை உடைமை ஏன் நாம வந்து நாம ஒரு நல்ல மனிதர் ஒரு சான்றாவராக வாழ்வதற்கு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நிறைவான வாழ்க்கை நம்ம வாழணும் சான்றோட வாழணும்னா அதுக்கு முதல்ல அவசியமானது உடைமை அப்பதான் அந்த நிறைவுடைமை நீங்காம இருக்கும் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் கணிதம் போடுறாரு பாருங்க இப்ப நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி உன்னை விட்டு நீக்காம இருக்கணுமா அப்ப பொறுமையா இருக்கு இறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதுக்கு மேல ஒரு பொருளை ஆக அப்போ இப்படிதான் சொல்றாங்களே ஆனா வள்ளுவர் சொல்றா நல்லாதான் இருக்கு ஆனா நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை போடும் கஷ்டத்தை கொடுக்கும்போது நம்மளால பொறுத்துக்க முடியலையே நாலு வார்த்தையாக பேசி விட்டோம்னு நினைக்கிறோமே இப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு ஞான செய்தியை அறிந்து கொண்டோம் என்றால் அப்ப நமக்கு தன்னால போதும் அந்த என்ன அப்படின்னா நாம எதுக்கு கோபப்படம் பத்தணும் என்ன அப்படின்னா செய்வான் வினையை செய்வான் உண்டு அந்த வினையும் உண்டு அந்த வினைக்கு பயனும் உண்டு அதை சேர்ப்பவனும் உண்டு இதன் நடுவுல நாம வந்து ஏன் பூஜை போட்டுட்டு இருக்கணும் என்ற ஒரு உண்மையை நமக்கு தெரிந்து விட அப்ப நாம போட்டு போட்டு ஏதாவது பண்ணணும்னா அது நமக்கு ஒரு வினையாயிரும் அது அந்த வினை நம்முடைய உயிருக்கு தடையாயிரும் இல்லையா அப்போ அந்த நம்ம வினைகளில் மாட்டிக்கொள்ளாமல் உய்வதற்காக இந்த நாளும் உண்டு என்று நினைப்பாயாக சொல்றார் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இது வந்து கோபப்படுற இடத்துல நினைக்கும் போது ஒரு எடுத்துக்காட்டு தான் இது மாதிரி எப்பவுமே இதை நினைச்சா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு நமக்கு இது உயிரை தரும் மிகப்பெரிய குரல் இது சொன்னதுதான் ஜெயக்குமார் சொன்னதுதான் உமாவிஷ்ணன் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி சமயாச்சாரியர் சேக்கரா பெருமான் இவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் உமாவிஷ்ணுவான் அதனுடைய உள்ளீடு நமக்கு புரிகின்ற வகையில சொல்லுவாங்க இப்படிதான் சரமிலன் சந்தரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலன் குடமிலர் ஆகியும் குலத்தில் கேட்பதோ நலமைகள் கொடுப்பது நமச்சிவாயவே அப்பர் பெருமான் பாடினார் இல்லையா அது உமாவிசிவான் திரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா நரவினன் நன்னாக்கு மண்ணினருக்கு நல்லன் சலமிலன் தேவ சங்கரன் அங்க நான்கு அடியில பாண்டது ரெண்டு அடியில தரன் அத மாதிரியே இங்க சேக்கியார் பாண்டது இதுதான் தான் வினை கோட்பாடு இந்த பெரியவான பாட்டு தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் சேக்கியார் பெருமான் நான்கு அடிகளிலே அந்த இருவினை கோட்பாட்டை விரிவாக சொன்னதை ரெண்டு அடிகளில் சுருக்கமா சொல்லி அதே சமயத்துல அதன் உள்ளீடா இருக்கிறேன் பலன்னா அதில் உள்ள சாறு முக்கியம் அது மாதிரி அதன் சாராக இருக்கின்ற அந்த கருத்தினை நமக்கு உணர்ந்திருக்கிறார் செய்வினையும் உண்டு அதை செய்பவனும் உண்டு இப்ப நமக்கு தீமை செய்யப்பட்டது இது உண்மைனா இது எந்த அளவு உண்மையோ அதே அளவு உண்மை தீமை செய்த உயிரும் உண்டு தீமைக்கு பலனும் உண்டு அந்த பலனை படுவாமல் ஓட்டுகின்றவனும் உண்டு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு அடக்கம் அதனால வந்துடும் இதை நினைச்சோம்னா உடனே இதை நினைக்கணும் இல்லையா அந்த வேகத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு முன்னால் இதை நினைத்து இதை பற்றி கொள்ள வேண்டும் வெள்ளம் நம்ம எடுத்துச் செல்வதற்கு முன்பு நாம ஒரு உறுதியான பெட்ரோல் பிடித்துக் கொள்ள வேண்டாம் நாம உய்யலாம் வெள்ளம் எடுத்து செல்ல அனுமதித்த வேண்ட பிறகு நம்ம பிடிக்க முடியாது முதலிலேயே இந்த கோட்பாடை நினைக்கணும் இருவினை கோட்பாடு நமக்கு சைவ சித்தாந்தம் உணர்த்துகின்ற இந்த இருவினை கோட்பாடு செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்பவன் நானும் உண்டு திருமணத்தின கோட்பாடு நம்ம வள்ளுவர் காட்டிய அந்த பொறையுடைமையை கடைபிடிக்க வைத்து நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டும் ஆகவே நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லபடியா வாழ்வதற்கு நமக்கு நேரடியா துணை வினை கொள்கை ஆனவங்களை கூட சூப்பமான உண்மை இது நமக்கு நல்லா புரியுது நம்ம வாழ்வே வாழ்க்கையே நேரடியான அனுபவமாக இருக்கிறது இவை இந்த வினை கொள்கையை பற்றி அறிந்தவுடன் தான் சாக்கிய நாயினார் சைவத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா இந்த வினை கொள்கையை இவ்வளவு அழகா சைவ தவிர வேற எதுவும் சொல்லல இவ்வியல்பு சைவ நெறி அல்லவர்களுக்கு இல்லை என்று உணர்ந்து ஆக இப்படி இந்த வளமானது நல்வினை தீவினை என்ற இருவகை இரு வினைகளாக இருக்கின்றன இதுல இந்த நல்வினை தீவினை என்பது ஒருவன் ஒரு நல்லதை நல்ல செயலை செய்கின்றான் அல்லது ஒரு நல்ல வார்த்தையை பேசுகின்றான் அல்லது ஒரு நல்ல எண்ணத்தை அவன் நினைக்கின்றான் நல்ல செயலை செய்யும் போது மட்டுமல்ல நல்ல வார்த்தையை பேசும்போது நல்ல சிந்தனை செய்ய நல்ல சிந்தனையோடு நினைக்கும் போதும் சரி அவை எல்லாமே நன்மையாகின்றன அப்ப என்ன தெரிகின்றது இந்த வினை என்பது உடம்பால் மட்டும் செய்யக்கூடியது அல்ல வார்த்தாலும் செய்யப்படுவது மனத்தாலும் செய்யப்படுவது உடலால் செய்யப்படுவதும் போது இந்த உடல்ல செயலை செய்வதற்கென்று சில கருவிகள் உள்ளன அவற்றைத்தான் நாம கண்மேந்திரியங்கள்னு படித்தோம் அப்ப உடலால் செய்யப்படும் வினைனா கண்மேந்திரியங்களால் செய்யப்படும் வினை அந்த கண்மேந்திரியங்களையும் கை கால் போன்றவற்றை தான் வச்சுக்கணும் வார்த்தை விட்டுறணும் ஏன்னா அது தனியா சொல்ற வாக்கையும் நாம கண்மேந்திரியம் சேர்த்துருக்கோம் அதை மட்டும் விட்டுறணும் உடலால் செய்யப்படும் வினைனா அந்த கை கால் போன்ற கண்ணினால் செய்யப்படும் வாக்கினால் செய்யப்படும் அது தனி ஏன்னா ஒவ்வொன்று கொடுக்கும் பயனும் ஒவ்வொரு மாதிரி நீங்க மனசான ஒருத்தருக்கு நல்லது நினைக்கலாம் ஏன் அது அவருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு பயன் தரலாம் வாக்கால வாழ்த்தலாம் அதுவும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவருக்கு பயன் தரும் ஆனா நீங்க வாக்கால வாழ்வது அவர் காதால கேட்கிறார் அப்போதைக்கு அது ஒரு மகிழ்ச்சி தருது ஆனா நீங்க மனசார நினைச்சது உங்களுக்கு மட்டும் தெரியும் அவருக்கு தெரியாது அதனால அந்த நேரத்துக்கு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கூட கிடைக்காது ஆனா உங்க நல்ல எண்ணம் எதிர்காலத்துல அவருக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தலாம் வாக்கால வாழ்க்கை இங்க பாருங்க அது உடம்பே அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்ன அவருக்கு ஒரு நல்லது நடக்கலாம் ஆனா உடம்பால செயலாக ஒன்று செய்யும் போது அவருக்கு அது உடனடியாக பலனை தரும் இப்படி இந்த பலனை தருவதில் வேறுபாடு இருப்பதனாலதான் இப்படி மூணு வகையா பிரிச்சாங்க மனத்தால் செய்யப்படும் வினை வாத்தால் செய்யப்படும் வினை காயத்தா அதாவது உடம்புக்கு காயம்னு பேர் உடம்புல ஒரு புண்ணு ஏற்பட்டா நம்ம காயம்னு சொல்வதுதான் உலக வழக்கா இருக்கு ஆனா நூல்கள்ல உடம்புக்கே காயம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க காயத்தால் செய்யப்படும் வினைங்க மூன்று வகையா வச்சிருக்காங்க மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் நன்மை தீவினை எருவினைகளும் செய்யப்படுகின்றன அதான் திருக்குறளில் உடம்பால் நம்ம நல்லதெல்லாம் செய்யணும் பெற்றது செய்யக்கூடாது அதான் இன்னா செய்யாமை என்று வைத்தார் இன்னா செய்யாமை தீயவற்றை உடம்பால் செய்யக்கூடாது அதே சமயத்தை வாக்கினாலும் நம்ம தீவினை செய்யக்கூடாது நல்வினை தான் செய்யணும் வாக்கினால் நல்வினை தான் செய்யணும் இனியவை கூறல் இனியவை கூறல் சில நல்வினைகள் சிலரால செய்ய முடியும் சிலரால செய்ய முடியாம இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நல்வினைகள் செய்வார்கள் ஆனா எல்லாருக்குமே பொதுவான நல்வினை இந்த இனியவை கூறல் அதை திருமூலதேவநாயனா சொல்கின்றார் யாவர்க்குமான இறைவர் போல் பத்திரை சிலருக்கு விரிவா சிவ பூஜை செய்யறதுக்கு நேரம் காலம் சூழல் இருக்கலாம் எனக்கு இல்லையா அதனால நான் சிவ வழிபாடே செய்யல அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு பச்சையை வச்சு வழிபடுவது அது எல்லாராலையும் முடியும் ஆகவே அதை தவிர்க்கக்கூடாது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பயனாக யாவருக்குமாம் சொன்னார் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுவை பசுவுக்கு தன்னால் முடிஞ்சதை கொடுக்கலாம் ஏன்னா பசுன்னு அங்க விசேஷத்து சொல்றீங்க அதுக்கு கொடுப்பது ஒரு தனிச்சிறப்பான புண்ணியம் இருக்கிறது இது தெய்வாம்சமான சந்தேக சந்தேகநாயகர் புராணத்திலையும் பசுக்களுடைய சிறப்பை நம்ம பார்க்கலாம் திருவள்ளுவரும் மற்றவர்கிட்ட யாசிக்க கூடாது மற்றவர்களுக்கு தீமை செய்வோம் என் தாய் பசித்து இருக்கிறார் அதனால தீமை செய்யறேன் அப்ப கூட செய்யக்கூடாது ஈன்றால் பசி காண்பார் நான் தாயின் பெருமையை சொன்னவர் மற்றவர்கள்ட்ட யார் செய்யக்கூடாது அப்படிங்கும்போது பசுவின் பெருமை சொல்றாரு என் பசுவுக்கு தண்ணி வேணும் அதனால யாசிக்கிறேனே அது கூட யாசிக்க கூடாது அப்ப அந்த இடத்துல பசுவை பெருமையாக சொல்றாரு இன்னொரு குரல்ல மன்னன் செங்கோல் தவறாமல் ஆட வேண்டும் அப்படி இல்லைன்னா பசுவினால் கிடைக்கும் பயன்கள் நாட்டுக்கு குறைந்து போய்விடுங்கிறார் ஆ பயன் குன்றும் ஆ என்றால் பசு ஆ பயன் பசுவின் பசுவின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் குன்றிவிடும் ஏன்னா குன்றிவிட்டால் அது வழிபாட்டிற்கு பாதிப்பு தந்துடும் இல்லையா சிவன் சின்னமாகிய திருநீற்றுக்கும் பாதிப்பு தந்துடும் இதெல்லாம் பசுவினால் கிடைக்கிறது தொழிலும் நூல் அரு அறுதொழிலும் போது அந்த வேத காரியங்கள் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றம் அது தொழில் என்று பதிற்று பத்து சொல்லுது இந்த ஆறுதான் அது தொழில்னு சங்க இலக்கியம் பதிற்று பத்து சொல்லுது ஆகவே ஆ பயம் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பால் காவலன் காவான் எரி நாட்ட முறையா பாதுகாத்து நடத்துறேன் பசுவிடமிருந்து வரக்கூடிய பயன்கள் போல பசு அவள் முக்கியத்து கொடுக்குறார் தேவர் குரலும் திருநாமலை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூரல் சொல்லும் ஒரு மாசம் வேண்டும் உணர் அவையார் வைக்கிறார் திருமூல கருத்து திருவள்ளுவர் கருத்து ஒரு கருத்துதான் அதனாலதான் கேள்வி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு வாயிரு யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அது மாதிரியே சொன்னார் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறை தானே உண்ணும் போது கைப்பிடி பசுக்கு ஒரு வாயுவை வாயுவை இதெல்லாம் உடம்பால் செய்யக்கூடிய நல்வினைகள் அடுத்து வாக்கால் செய்யக்கூடிய நல்வினை சொன்னாரு யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அதுதான் திருவள்ளுவர் இனியவை கூறன்னு ஒரு அதிகாரமே வச்சு என்ன மனசுல அன்போடு தானே இருக்கிறேன் சொன்னா போதாது இனிய சொற்களை சொல்ல வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை வலியுறுத்திருக்கிறார் இனியவை கூறல் அதே சமயத்தில் கடுஞ்சொற்களை கூறக்கூடாது என்பதை அடக்க அதிகாரத்தில் படுத்துறாங்க வாக்கினால் வரக்கூடிய தீமை வாக்கினால் செய்யக்கூடிய தீமைகள் என்ன என்றால் பொய் புறணை கடுஞ்சொல் பயனின் சொல் பொய் பொய்னா இல்லாதது சொல்வது தனக்கு ஒரு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி குற்றமற்ற நன்மை கிடைக்கணும் குறை தீர்ந்த நன்மை கிடைக்கணும்னா அங்க பொய்மை கூட வாய்மையா கருதப்படுகிறார் அது எல்லாம் பொய்தின்னு நன்மைங்கும் போது அது குற்றமில்லாத நன்மை எனக்கு மட்டும் ஒரு ஆதாயம் சுயநலம் போது அது குற்றமுடைய நன்மையாயிடும் குற்றமுடைய நன்மையை வச்சுக்கிட்டு போயிட்டோம்னா அது பொய் தான் ஒருத்தருக்கு தீமை வராமல் இருக்கணும் உலகத்துக்கு தீமை வராமல் இருக்கணும் பலருக்கும் ஒரு சிறந்த நன்மை கிடைக்குது அந்த நேரத்தில் சொல்லப்படுற பொய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மற்றபடி பொய் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது பொய் சொல்லாம இருந்தாலே போறோம் அப்ப எல்லா அறங்களும் நமக்கு வந்துவிடும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்றுங்கிறார் அறம் செய்யாமை நன்றுன்னு அழகு சொல்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க என்ன பொய்யாமை செஞ்சாலே மற்ற எல்லா அறங்களும் வந்துடும் மற்ற அறங்களும் நீ செய்யாம இருக்க முடியாது அந்த அறம் நீ செய்ய வேண்டாம் மற்ற அறங்களும் ஒன்ன வந்து செஞ்சிடும் அர்த்தம் ஆகவே இந்த வாக்கினால் செய்யக்கூடிய திருநிகளை சொல்லும் போது பொய் குரலை அதாவது ஓன சொல்லுது புறங்கூறாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறார் அது அந்த போல் சொல்வது கூடாது ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி இடித்தும் படித்தும் சொல்லுதல் பொய் சொல்லுதல் அது இல்லாததை சொல்லுதல் குரலை புறங்கூறுதல் கடுஞ்சொல் கடுஞ்சொல்லாம் சொல்றார் தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுகிறார் உன் என்பது ஆகக்கூடியது வடு ஆறாதது ஆகவே அந்த பயன்படுத்தக் கூடாது என்பது சங்கல்பம் அது மட்டுமல்ல அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்காரு பயனில் சொல் பயனில்லாத சொற்களை பேசுதல் அதுவும் வாக்காளர் செய்யப்படுகின்ற ஒரு தீவினை என்கின்றார் அது பயனில சொல்லாமை அதுக்கு தனியா அதிகாரம் அதே இனியவற்றை சொல்லணும்னு ஒரு அதிகாரம் இனியவை கூறல் பயனற்றவற்றை சொல்லக்கூடாதுன்னு ஒரு அதிகாரம் பயனில சொல்லாமை பயனில பல்லார்வம் சொல்லல் நயனில நட்டாக செய்தலின் இது என்கிறார் பயனற்றவற்றை ஏதோ நம்ம ஒருத்தன் நண்பன் இருக்கான் அவன் தனியா படிச்சுட்டு இருக்கோம் பயனில்லாத பேசுறோம்னா அதுவே தீன் வேலை தான் அதை விட பெரிய தப்பு என்னன்னா பல்லாவும் சொல்ல பலரும் கூடியிருக்கின்ற ஓர் அவையிலே பயனில்லாத விஷயங்களை பேசுதல் தீமையானது எப்படிப்பட்ட தீமையானது சொல்லணும் இல்லையா அப்பதான் அந்த தீமையினுடைய ஒரு அளவு நமக்கு தெரியும் யோகியமைனா ஏன் ரொம்ப பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு பலர் கூடியிருக்கின்ற அவையிலே பயனில்லாத விஷயங்களை பேசுவது எப்படிப்பட்டது என்றால் நன்மை இல்லாத செயல்களை நன்மை தராத செயல்களை பிறருக்கு செய்தால் பிறருக்கு செயல்கள் செய்தால் அந்த செயல்களால் அவருக்கு நன்மை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தீமை தான் இருக்குன்னு அர்த்தம் நன்மை தராத தீய செயல்களை பிறர்க்கு செய்தால் அது எவ்வளவு தீயது பிறருக்குன்னு கூட செய்யல நட்டாவுக்கு நட்டாவுக்குன்னா யாரு நம்மோடு நட்பு கொண்டவர்களுக்கு நன்மை தராத தீமைகளை நம்மோடு நட்பு கொண்டவர்களுக்கு நட்பு கொண்டு இவன் நண்பன் இவனுக்கு நன்மை தான் செய்வான் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கிறான் அப்படி தான் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நண்பர் நண்பனுக்கு நன்மை இல்லாத தீமையை செய்தால் அது எவ்வளவு தீயதோ அதை விட தீயது பலர் கூடியிருக்கின்ற அவையிலே பயனில்லாதவர்கள் ஏன்னா பலரும் ஏன் அவையில கூடியிருக்கின்றார்கள் நமக்கு ஏதோ பயன் தரக்கூடிய நாலு செய்திகளை சொல்வார்கள் நம்பிக்கை கூடியிருக்கிறார் அவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் அந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இவர் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு பயன் தரும் என்பதனால நம்ம வேலைகளை விட இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வந்திருக்கிறார்கள் அப்படி நம்பி வந்தவர்கள் சொன்னால் பயனில்லாத செய்திகளை சொன்னால் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது நன்மை தராதவற்றை நண்பர்களுக்கு செய்வதிலும் என்ன நண்பர்களும் நம்பி நம்பியிருப்பவன் அவையினரும் நம்பியிருப்பவர்கள் அதனால சொன்னார் ஏனில்லாத பல செய்திகளை சொல்வார் அதெல்லாம் பொழுதுபோக்கா இருக்கும் அப்படின்னு அவையே அவை வந்துதான் என்ன முடியும் அந்த அவைய நல்லவற்றை சொன்னா அது அவை குடிக்காம போயிடும் இல்லையா அப்படி அவைகள் பல உள்ளன ஆனால் இந்த அவை வந்து இது பெரும் பெரும் பயம் தரக்கூடிய செய்திகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு பேராபத்தோடு கூடியிருக்கின்ற அவை இல்லையா முதல்ல தெரிந்து வந்தவர்கள் உண்டு அந்த நேரம் நெருக்கும் போது தெரிஞ்சு வந்திருக்கணும் உண்டு தொடங்கிய பிறகு கூட தெரிஞ்சு வந்தவர்கள் உண்டு அவ்வளவு ஆர்வத்தோடு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது தேவை யார் வந்தாலும் அன்போடு சேர்த்துக் கொள்கிறார்கள் அது மாதிரி தொடர்ந்து விடா இடைவிடாத ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு பயிற்சி பட்டறையாகவே நடந்து கொண்டிருக்கிறது வகுப்புங்கிறதே பள்ளிக்கூடத்தில் நடக்கும் காலேஜில் நடக்கும் அங்கங்க நடக்கும் எல்லாம் வகுப்பு வகுப்பு மட்டுமல்ல ஒரு பயிற்சி பட்டறை ஒரு சிறந்த சிவனின் பயிற்சி பலமாக இருக்கிறது ஆகவே வாக்கினால் செய்யக்கூடாத தீவினைகள் பொய் புகழை கடுஞ்சொல் இன்னார்கள் செய்ய வேண்டிய நல்வினை இருவினை கூட இனியவை கூட செய்ய வேண்டிய நல்வினை வாக்கினால் செய்ய வேண்டிய நல்வினை இனியவை கூட மனத்தினால் மனத்தினால் கூட தீவினை நன்வினை செய்யப்படும் தீவினையை மனத்தினால் கூட செய்யக்கூடாது என்று சொல்கிறார் அப்ப மனத்தினாலும் வினை செய்யப்படும் தெரியுது இல்லையா உள்ளத்தால் உள்ளடும் தீதே திறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல் பிறருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் பறித்துக் கொள்வேன் பிறருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் பறித்துக் கொள்வோம் என்று மனத்தால் கூட நினைக்கக்கூடாது ஏன்னா தீவினை என்பது உடம்பாலும் வாக்காலும் மட்டும் செய்யக்கூடியது அல்ல மனத்தாலும் செய்யக்கூடியது அதுவே ஒரு வினையாயிரும் எனவே கள்ளத்தால் கல்வே எனல் எனல்லாம் எது நினைக்காதே எதிர்மறை பொருளை தருகிறது இந்த எனல்ங்கிறது சில இடத்துல உடம்பான பொருளை தரும் சில இடங்கள்ல எதிர்மறை குரல் ஒரே குரல்ல இது மட்டும் சில இடங்கள்ல இணல்வது எதிர்மறை பொருள் சில இடங்கள் உடன்பாட்டு பொருள் ஒரே குரல்லையே ரெண்டு எனல் வந்து ஒரே இணல் உடன்பாட்டு பொருள் இன்னொரு எனல் எதிர்மறை பொருள் பயனில பயன் சொல் பாராட்டுவாய் எந்த சொற்களை பேசுகிறான் அல்லது பயனற்ற சொற்களை ஒருவர் பேச பாராட்டுகிறான் ஆனால் பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதறி எனல் ரெண்டு எனல் வருதா பயனின் சொல் பாராட்டுவானை பயனற்ற பேச்சு பேச்சுகளை கருத்துக்களை பாராட்டுகின்றவனை ரெண்டு எனல் போடுறாரு மகன் எனல் மகன்னா இங்க சன் என்று அர்த்தம் இல்லை மகன் என்பது அந்த சன் என்ற அர்த்தத்திலும் வரும் பொதுவா மனிதன் என்ற அர்த்தத்தில் வரும் பாடல்கள் பேச்சு வழக்கில் மகன்னா என்று மகன்னா சந்தம் இலக்கிய வழக்கிற நூல்களில் பார்க்கும்போது ரெண்டு பொருளே ஒரு இடம் நோக்கி பொருள்படும் முறைமை சுட்டா மகனும் மகளும் என்று தொல்காப்பியர் சொல்லிட்டார் மகன் மகன்கிறது முறை குழந்தையா குழந்தையா பிறந்தவன் மகன் மகன்மோ அது முறைப்படி வர மகன் மகள் முறைமை சுட்டா மகன் மகன்றது மகன் சொன்னா ஒரு மனிதன் மகள்னா ஒரு பெண்மணி அவ்வளவுதான் அதான் செய்ய நன்றி கொன்ற மகளுக்குங்கிறாங்க அங்க மகனா இருந்துகிட்டு நன்றி கொண்டாதான் உழிவில்லைன்னு அர்த்தமா மனிதனா இருந்துகிட்டு நன்றி கொண்டாலே அவனுக்கு உழிவில்லைன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் பயனற்றவற்றை பாராட்டுகின்ற ஒருவனை மகன் எனல் அந்த இடத்துல அந்த எனல்ல உள்ள அல் எனல பிரிங்க என் அல் அந்த அல்லுதான் தான் பொருள் இருக்கு அது என்ன கொடுக்கிறது எதிர்மறை கொடுக்கிறது மகன் ஏனல் அவன மனிதன் சொல்லாத மக்கள் பதவி எனல் மக்கள் பதவி எனல் அந்த அல்ல இருக்க அது மக்களின் பதவின்னு சொல்லு நெல்லுல உள்ளீடு இல்லை என்றால் அது பதர்னு சொல்லி விளக்கிடுவோம் நெல்லுக்கு உள்ள ஒன்றும் உள்ளீடு இல்லை பார்ப்பதற்கு நல்ல மாதிரி இல்லையா அப்ப அதை பதர்னு விளக்கிடுவோம் அது மாதிரி மனித தோற்றங்களுக்கு உள்ளீடு மனிதக்குரிய பண்பு உள்ளீடுகள் உள்ளிட்ட உள்ளிட்ட பண்புகளிலே ஆகவே பதர் பதர் என்று சொல்வது தமிழ் அந்த பாருங்க ஆகவே அல்மிகில் வியங்கோள் முன்னது எதிர்மறை பின்னது உடன்பாடு என்று பரிந்துரை எழுதுவோம் அது நம்ம ஆரியப்படவர் சந்திரகமிச்சுவாயர் ரெண்டையுமே வியங்கோள்னு சொல்லாம முன்னது ஏவல் பின்னது வியங்கோள் ஏவருக்கு ஏவலுக்கும் ஏகோளுக்கும் என்ன வித்தியாசம் வியங்கோள்ங்கிறது வந்து ஒரு மென்மையா சொல்றது நம்ம நண்பர் வருகிறார் உறவினர் வருகிறார்கள் ஐயா உட்காருங்க இருக்க அப்படின்னு சொன்னா அது போடும் வீட்டுல பையன் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான் அங்க இங்கே எல்லாம் முடிஞ்சாலும் தாவதான் சரி உட்காரலாம் அப்படிங்கிறோம் அது என்ன ஏவல் அதே மாதிரி இங்கேயும் அல்மிகுதி முதல்ல வருது ஏவலாம் அதன்னு சொல்லாதே அப்படின்னு உறுதியாக சொல்றான் வள்ளுவர் மனிதன் சொல்லாதிருக்கிறார் மக்களில் பலர் என்று சொல் எல்லாமே அதை சொல்றாருன்னு நம்ம சங்கரமன் சுவாய புலவர் அதை இன்னும் மெருகேற்கிறார் அதே இப்படியெல்லாம் நம்ம வினை குறித்த செய்திகளை பார்த்து வருகின்றோம் தேநீர் இடைவெளிக்கான நேரம் வந்துவிட்டது ஆகவே தேநீர் இடைவெளிக்கு வருகின்றோம் தொடர்ந்து நாம இந்த வினை கோட்பாடுகளுக்கு பார்த்தேன் Thank you.